பகவத்கீதை பதினேழாவது நாள் வகுப்பு பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஓம் शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्येयेत् सर्वविघ्नोपशान्तये ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும். என் கல்வி முழுமை பெற என்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தி அவன் தட்சிணாமூர்த்தி அவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி श्री गुरुभ्यो नमः श्री गुरुभ्यो नमः हरि ஓம் இஸ் வந்து படிக்கலாமா இந்த பேக் ज्ञानविज्ञानयोगः अथ ध्यानम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन गृहीतां पुरा ृदवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिणीम् अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भगवत्वेषिणीं गीष्टाशास्त्रविधं पुण्यम् எப்படே பிரயத்த இந்த மாயா சக்தியானது கடப்பதற்கு அரிதானது சிரமமானது ஆனாலும் கூட ஆனாலும் கூடன்னு இருந்து என்ன அர்த்தம்னா சிரமங்கள் இருக்கும் சிரமங்களுக்கு இடையிலும் கூட அப்படின்ட்டு யாரெல்லாம் என்னையே சரணடைகிறார்களோ பிரபத்தியத்தே பிரபதனம் அடைகிறார்களோ அப்படின்னா சரணடைகிறார்களோ அடைக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த மாயாவை சுலபமாக கிடைக்கிறார் இது ஒரு ஸ்டெப்பு பல பேர் ஞானத்துக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க நம்மளுடைய அனுபவத்தில் இதெல்லாம் கான்ட்ரவர்சி இருக்கலாம் பல பேர் பெரியவங்களே கூட பல சொல்ல போகிற கருத்தை ஆனால் ஆனாலும் நம்மளுடைய அனுபவத்தில் இவ்வளோதான் தோணும் ஸோ கடவுளை அடையிறதுக்கு நேராக அது இதெல்லாம் பண்ணி முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் திரும்ப திரும்ப அவங்களுக்கு க்ளோஸாக இருந்து கவனிக்கும் பொழுது தெரியறது ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கிறேன் நேரடியாக கடவுளை அடையிறது முயற்சி பண்ணும்பொழுது வரக்கூடிய சிரமம் கடவுள் கடவுளை பற்றிய ஞானத்தில் இதில் வந்து எத்தனையோ விஷயங்கள் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஒருவன் கடவுளை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னு இன்னொருத்தரால் கண்டுபிடிக்க முடியாது கடவுள் விஷயத்துலன்னு இல்லை எந்த விஷயத்துலையுமே ஒருத்தர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு இன்னொருத்தரால் சரியாக கண்டுபிடிக்க முடியாது சும்மா கெஸ் பண்ணலாம் அதெல்லாம் சரிங்கிறது உத்தரவாதம் கிடையாது அப்புறம் ஒருவேளை அந்த நபர் மனசு விட்டு பேசும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அனுபவத்திலேருந்து ஓ இந்த விஷயத்தில் நீ எப்படி செஞ்ச தப்புப்பா இப்படி செய்யணும் நீ ஏன் இப்படி பண்ண ஓ ஆமாம் ஏன் நீ எப்படி இப்படி சொல்கிற எனக்கு இப்படி கெஸ் பண்ண முடியலையே ஏன்னா இது எப்படி அது எப்படி எப்படி கவனம் புரியாது இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல மாப்பிள்ள சரி சரி நான் மாற்றிக்கிறேன் அப்போ அந்த விஷயத்தில் நமக்கு அனுபவம் இருக்குது அதை இப்படி பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியும் ஆனால் இந்த கடவுள் விஷயத்தில் ஒருத்தர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கிறத கேட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் இன்னொன்று அவன் சொன்னால் கூட அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் மாட்டாங்க எல்லார்ட்டையும் இப்போ யாரோ ஒரு குருஜி இருக்கிறாரு அவர் கடவுளை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்காருலாம் எல்லாத்தையும் பேச மாட்டார் அவருக்கு ஒரு குருஜி இருந்தால் ஒருவேளை அவர்கிட்ட மனசு விட்டு சொல்ல முடியும் மற்றவங்கள்ட்ட சாதாரணமாக வந்து யாருமே காட்டிக்கிறது எப்படின்னா நம்ம வீட்டு பிரச்சனையா நம்ம எல்லாத்தையும் காட்டிக்கிறது இல்லைல்ல பிஸ்னஸ்க்காக வர்றவங்க போகிறவங்க எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பார்க்குறவங்கள என்ன சாருக்குன்னே கவலை காரில் வராரு இறங்குறாரு போகிறாரு கொடுத்து வச்ச மனுஷன் அப்போ அதில் ரெண்டு பேரும் வராங்க ஃபங்க்ஷன் தான் பார்த்தா பொருத்தமான ஜோடியாக இருக்காங்க இவங்களுக்கு என்ன வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்ட்டு வேடிக்கை பார்க்குறவங்க சொல்கிறோம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க பிரச்சனை என்னன்னு அல்லது அவங்க அப்பாட்ட போய் கேட்டால் தெரியும் என்ன பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனை இல்லை இதே மாதிரி தான் அவங்க அவங்க பிரச்சனை ஞானின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அவர்கள் அந்த இடத்துல எங்கே பிரச்சனையில் இருக்கிறாங்கன்ட்டு அவருடைய குருஜியினுடைய நிலையில் இருப்போம் இருப்பவங்களுக்கு தான் தெரியும் அதனால இது ரொம்ப சிக்கலான மேட்டர் ஆனால் ஊரில் நாட்டில் பார்த்தா பெரிய புகழில் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு பல சீடர்கள் இந்த மிகப்பெரிய உலகமாக புகழில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் எப்படியோ ஏதோ ஒன்று கேள்விப்பட்டு கிடைச்சா நம்மள்கிட்ட வந்து சேர்ந்தாங்க அவங்க நம்ம நடத்துறத பார்த்தா எங்கேயோ கான்ட்ரவர்சி ஆகுறத பார்த்தாங்க ரெண்டுக்கும் இடையில பிரச்சனையாகும் அப்புறம் கொஞ்ச நாள் என்கிட்ட பேசுனாங்க நீங்கள் சொல்கிறது இப்படி இருக்கு அவங்கெல்லாம் சொல்கிறது அப்படி இருக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் சும்மா கவனிச்சுட்டு வந்து படிச்சுட்டு வந்து போதும் உங்களுக்கு முடிவு பண்ணக்கூடிய அறிவுக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆனாலும் கூட எங்கெல்லாம் கான்ட்ரவர்சி வருதோ நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா ஒருவேளை எங்கிட்ட தப்பு நடந்தால் நான் சரி பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு பாடம் நடந்தது சில வருஷங்கள் பாடம் நடந்த பிறகு பார்த்தா அப்புறம் அந்த நபரே சொல்லியாச்சு இது வந்து நான் அவங்களாம் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தால் அவ்வளோ புத்தகம் வாங்கி முடிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோ படிச்சிருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சிருக்கேன் கடைசியாக பார்த்தா அதெல்லாம் தப்பு எனக்கு தெரியும் ஆனால் அது அப்பறம் தான் தெரியுது அது என்ன பண்ணுறது அது நம்ம முன்னாடி நிரூபிக்க முடியாது ஸோ இந்த நபர் சீடராக இருந்து வந்ததுனால இங்கே சீடராக வந்ததுனால பிழைச்சாரு இப்போ அந்த குருஜிட்ட இப்போ நம்ம போய் சொல்ல முடியாது இவங்களுக்கு இந்த நபரும் போய் சொல்ல முடியாது இங்கே பாருங்க இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு அவர்கிட்ட போனோம் சரியாக சொன்னார் அவர் அவர் ஏற்கனவே வேர்ல்டு ஃபேமஸ் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஏராளமான விஷயங்கள் ஆன்மீகத்தில் எப்படி போகுதுங்கிறது அந்த நபர்களால் முடிவு செய்யப்படும் விஷயம் எல்லாரும் ஆன்மீகத்தை பற்றி என்ன விளக்கம் கொடுக்குதோ எத்தனையோ பேர் கொடுக்குற விளக்கம்லாம் அங்கேருந்து எடுக்கிறாங்க அந்த நபர் பண்ணுற மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் அவர் சொல்கிறார் அப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னு நம்மகிட்ட வந்து பேசினா அம்மா ஒரு வேளை அது கரெக்டாக தான் இருக்கும்ட்டு போக முடியாது அதெல்லாம் ஆர்கியூ பண்ணிலாம் ஜெயிக்க முடியாது ஏன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாள் படிக்க வேண்டும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டில் நம்மளால் நிரூபி நிரூபிக்க முடியாதுங்கிறப்ப வெளியே போய்க்க வேண்டியது எப்படி இந்த இதில் என்னென்னா இதை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி தேவைப்படுது இவங்க எல்லாரும் பார்த்தா இந்த மிஸ்டேக் பண்ணுறவங்க எல்லாரும் கரெக்டாக இந்த ஸ்டெப்பில் ஃபெயில் ஆகிருக்காங்க அந்த ஸ்டெப்பில் கால் வைக்காமல் யாராவது முயற்சி பண்ணுறாங்க அதனால திரும்ப ஃபெயில் ஆகிறாங்க அது என்ன ஸ்டெப் அப்படின்னா முதல்ல ஈஸ்வரான்னு சொல்லி பிரபதனம் ஆகும் செட்டில் ஆகும் அப்புறம் தான் கடவுள் உண்மையை சொல்லப்போனால் நம்முடைய அனுபவத்தில் கடவுள் டாப்பிக்கெல்லாம் இப்படி ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படி ஒன்றும் அர்ஜென்ட் அர்ஜென்ட்னு சொல்லிட்டு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு யாரும் முயற்சியே பண்ண தேவை நான் முயற்சி பண்ணி கடைசியாக தேவையில்லாமல் அழிஞ்சு அப்புறம் கண்டுபிடிச்சது இதெல்லாம் வாழ்க்கையை ரிமூவ் பண்ணி விட்டுருது நேராக கடவுள் அடையிறதுக்கு கடவுள் ஞானத்தை அடையிறதுக்கெல்லாம் போனால் ஆல்மோஸ்ட் ஒருத்தர் மேடையிறான் பைத்தியம் இது உண்மை முயற்சியே பண்ணக்கூடாத ஒரு டேஞ்சரஸான கடவுள் அது அது பண்ணி கடவுள் ஞானத்தை அடையிறதுனாலையோ இல்லை கடவுள் அடையிறதுனாலையோ அடையிறதுனாலையோ இதை விட்டுட்டு அவசரமாக அதை பண்ணி ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது அது அனாவசியம் அதே போல் ஈஸ்வரன்னு சொல்லி எப்படி செட்டில் பண்ணுறதுன்னு பழகிருக்கும் ஈஸ்வரன்னு சொல்லி செட்டில் பண்ணி பழகிட்டு கடவுளை பற்றி அடையிறது முயற்சி எடுக்கலைன்னாலும் முயற்சி எடுக்கலைன்னாலும் ஆசையே வரலனாலும் முயற்சி எடுத்து தோத்து போனாலும் தப்பே கிடையாது இதில் எதுனால தப்பு கிடையாது ஆனா வர வேண்டிய படம் கட்டாயமாக தப்பு கிடையாது நான் சொல்றதுனால ஆஹா நாயே அதை மிஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டியதே இல்லை அது போக வேண்டிய இடத்துக்கு ஒருத்தன் போய் தான் தீர்வான் நமக்கு டியூட்டி வந்து டெல்லி போகணுமா ரைட் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணணும் போக வேண்டிய தேதிக்கு தகுந்த மாதிரி சரியான ட்ரைனிங் பண்ணிட்டு அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு எந்த பிளாட்ஃபார்மில் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும் கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம போக வேண்டிய மீன்ஸ் பஸ்ஸா காரா ஆட்டோவா பைக்கா சைக்கிளா கண்டுபிடிச்சி ஒரு ஃப்ரெண்டோட லிஃப்டா ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி அங்கே போய் சேரணும் சரியான நேரத்துக்கு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது ட்ரெயினில் ஏறி உட்கார வேண்டிய சீட்டில் உட்காரும் அவ்வளோதான் உட்காந்தாச்சுனாலே பெரும்பாலான வேலை முடிஞ்சிச்சு இனிமேல் நீங்கள் டெல்லி போகிறது என்ன செய்யணும் ட்ரெயினில் ஏறியாச்சு உங்கள் சீட்டில் போய் உட்காந்தாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெல்லி போகிறதுக்கு என்ன பண்ணணும் ரிலாக்ஸாக இருந்தால் போதும் <laughs> நீ போகல பதட்டப்படாமல் உட்காரு போதும் தான் இதுதான் ஈஸ்வர பவனைக்கு வர்றது இதுக்கப்புறம் கடவுள் பவனை அடையிறதுக்கு என்ன செய்யணும் இந்த ட்ரெயினுக்கு வர்றவங்க என்ன செய்யணுமோ அவ்வளோதான் செய்யணும் ஈஸ்வர பவனைக்கு வர்றது தான் வர வேண்டிய ட்ரெயினுக்கு வர்றது வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் வந்திருக்கிற இட்லியை என்ஜாய் பண்ணுங்க தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு போத்திக்க வேண்டிய நேரத்தில் போத்திக்க சரி போ வேற ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம் அது வேற வழியே இல்லை நீ போக வேண்டிய டெல்லி கொண்டு போகணும் இப்படிதான் ஈஸ்வர பவனிங்கிறது பல பேர் இந்த ஈஸ்வர பவனையை விட்டுடுறாங்க அப்படியே விட்டுடுறாங்க நான் கடவுள் அடையணும் கடவுள் அடையணும் கடவுள் அடையணும்ட்டு பல பேர் அடைஞ்சதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் அடையலன்ட்டு இது ரொம்ப சூக்ஷமான விஷயம் வெளியில யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் தொழில் ரகசியம் ஒரு தொழில் பண்ணுறவங்க எப்படி தொழில் ரகசியத்தை வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் அடுத்தவங்களுக்கு எப்போ தெரியும் எப்படி தெரியும்னா அப்பனா ஒருவேளை நீங்கள் ஏமாத்துனா நீங்களும் அப்படி இருந்தால் தப்பே கிடையாது இந்த சந்தேகப்படுறதோ இல்லை இவரும் கடவுளை அடையலன்னு நினைக்கிறதோ தப்பே கிடையாது என்னையும் நினைக்கல எந்த குறிஞ்சி வேணாலும் நினைக்கலாம் தப்பு எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அப்படி நினைக்கிறது தப்பு ஏன்னா அப்படி நினைக்கிறதுனால அவருக்கு எந்த லாபமோ நஷ்டமோ எதுவுமே கிடையாது ஒரு நபர் சரியான நபராக இருந்து இந்த விளக்கம் நம்ம வந்து ஏற்கனவே ஒன்றாவது நிலையில எதுவும் பார்த்துருக்கோம் ஒரு நபர் சரியான நபராக இருந்து அந்த நபரை பற்றி ஒருவன் தவறாக நினைச்சா அந்த நபருக்கு எந்த நஷ்டமே கிடையாது அதே போல அந்த நபரை உயர்வா நினைக்கிறதுனால அந்த நபருக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் அந்த நபர் சரியாக இருந்து நான் அந்த நபரை தவறாக நினைச்சிட்டேன்னா நஷ்டம் எனக்கு அந்த நபர் சரியாக இருந்து நான் அந்த நபரை இன்னும் இன்னும் உயர்வாக நினைக்கிறேன் அப்படின்னா அதை நினைக்க நினைக்க எனக்கு லாபம் ஏன்னா அப்பதான் அவர் எதனால சரியா இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த டூல்ஸ் நானும் சம்பாதிக்க ஸோ அந்த நபருக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது நஷ்டம் சரிங்க சார் இப்ப நீங்களோ இல்லை நான் நாடி போற ஏதோ ஒரு குருஜியோ அப்படி ஞானத்தை உள்ளவரை இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் என்ன பண்றது ஒன்றும் வேற வழியே கிடையாது இந்த இடத்துல இந்த சேலஞ்ச் எடுத்துட்டு தான் ஆகணும் இந்த கஷ்டத்தை எடுத்துட்டு தான் ஆகணும் அந்த வழியா போய் பாரு நீ போக வேண்டிய இடத்துக்கு போறியா இல்லையா பாரு இது இது இதுதான் கேரண்டி கொடுக்க முடியும் ஆனா நான் போய் நான் உங்களை நம்பி வந்து என் நேரம் வேணாச்சுன்னா என்னாச்சு விரையமாச்சுன்னா என்ன பண்றது இதுக்கு தான் தீர்வே கிடையாது புண்ணிய பலம் இருந்தால் ஒருவன் சரியான இடத்திற்கு போகிறான் புண்ணிய பலம் இல்லைன்னா சுத்தல்ல தான் பண்ணவே முடியாது அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த இடத்துல இருந்த தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ உங்களால் சொல்ல முடியும் அந்த இடத்துல என்ன தீர்வு இப்போ கேட்கிறாரு ஒருத்தர் சரி அப்படின்னா நான் ஏமாறாமல் இருக்கணும்னா என்னதான் சார் தீர்வு ஈஸ்வர பிரசாதம் அது ரைட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு புண்ணிய பலம் புண்ணிய பலம் இருந்தால்தான் சரியான இடத்துக்கு போவாய் புண்ணியபுரம் இருந்தால் கட்டாயமாக சரியான இடத்துக்கு போவாய் அப்போ என்ன தெரிவு புண்ணியத்தை சம்பாதி வேறு வழி கிடையாது புண்ணியத்தை சம்பாதிக்காமல் ஒரு சரியான குருநாதரை அடைதல்ங்கிறது எந்த விதமான காரணமும் கிடையாது அதே போல புண்ணியபுரம் இருந்தும் நான் ஒரு குருவை அடைகள்னு சொல்றதும் எந்த காரணமும் கிடையாது அது எப்படி அமையுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது அது கொண்டு வந்து லிங்க் பண்ணி விட்டுறேன் இல்லைன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டு பேரும் உட்கார வச்சுக்கிட்டு ஒருத்தர் பாடம் நடத்திட்டு இருக்கிறது இல்லை ஒருத்தர் உட்கார வச்சுட்டு பாடம் நடத்திட்டு இருக்கு நீ கற்பனை பண்ண முடியாது ரெண்டாயிரம் பேர் வந்தாலே குருஜியோட டேட்டு கிடைக்கல அவரை கூப்பிட்டுருக்கோம் வஉசி பார்க்கில் வந்து பேசுறதுக்கு தேதி கிடைக்கல சார் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஷெடியூல் ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து எப்படி நடக்குங்கிறத உங்களால் கற்பனை பண்ண முடியும் அது எப்படியோ என்னமோ நடக்கும் வந்து சேரும் அது அந்த புண்ணியத்தினுடைய பலம் சரியாக இருக்கும் கொடுத்து ஆனால் இவரெல்லாம் புண்ணியத்தை நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு அவருக்குலாம் அப்படி ஒன்றும் முடிஞ்சு கிடைச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னா இதில் தான் நம்ம இன்னொன்று பார்த்துருக்கோம் புண்ணியங்களில் ரெண்டு வைதிகம் புண்ணியம் லௌகிக புண்ணியம் அவர் சம்பாதிச்ச லௌகிக்கம் புண்ணியமாக இருக்கலாம் அது அதுக்குரிய பலனை கொடுத்துட்டு தான் விடும் வைதிக புண்ணியம் இருந்தால் குருநாத்தரை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படியே ஒரு வைதிக புண்ணியமே நிறைய பண்ணியிருக்காரு சார் இவர் கேஸில் ஆனால் கிடைக்கலையே அப்படின்னா அதுக்கு வேற ஏதோ அப்டக்கிள்ஸ் இருக்கும் இந்த பிறவியில் அவருக்கு கிடைக்க வேண்டாம்ங்கிறதுக்கு பேக்கேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த புண்ணிய பலன் இருந்தாலும் அடைய விடாமல் தடுக்கும் அடைஞ்சாலும் குருநாதருடைய கனெக்ஷன் வந்தால் கூட போக விடாமல் தடுக்கும் பல காரணங்கள் அதெல்லாம் காரணங்கள்னா அந்த புண்ணிய பற்றாக்குறை அல்லது அல்லது பேக்கேஜ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த பிரிவில் அடைய முடியாதுன்னு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் புண்ணியம் சம்பாதிச்சிருந்தாலும் முடியாது அப்போ என்ன அப்படின்னா அடைஞ்சது செஞ்ச அதில் சம்பாதிச்ச புண்ணியம்லாம் வேஸ்ட்டாக வேஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்த பிரிவில் நிச்சயமாக கை கொடுக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன இதில் இன்னொரு சௌகரியம் இருக்கும் பிறகும் பொழுதே அதற்கேற்ற குடும்பத்தில் பிறந்து இன்னும் ஞானிகளுடைய குடும்பமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய செல்வந்தருடைய குடும்பமாக இருக்கலாம் இல்லை ரெண்டு இருக்கக்கூடியவங்களுடைய குடும்பமாக அல்லது ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த கனெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு உள்ள வாழ்க்கை கட்டமைப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி எப்படி அந்த கனெக்ஷன் வருதுன்னு நமக்கு ஆனால் அந்த கனெக்ஷன் வந்துடும் ஸோ அந்த புண்ணியம் வைத்திக புண்ணியம் இன்னும் இன்னும் அதிகமாக இருந்தால் ஜென்மத்திலிருந்தே அந்த கனெக்ஷன் வரும் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு லேட்டாக கனெக்ஷன் வரும் ஆனால் அந்த கனெக்ஷன் வந்துடும் அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க வேறு கிடையாது அப்போது இந்த ஸ்டெப்பில் ஈஸ்வரான்னு சொல்லி சரண்டர் ஆகணும் புண்ணியங்களை சம்பாதிக்கணும் ஒரு உன்னத்தனை அடையணும் அடையும் வைக்கும் அது ஒன்றும் கவலைப்படாது குரு இடையெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது ஆனால் நம்ம செய்ய வேண்டியது நம்ம குழந்தைகளுக்கு முன்னாத்தரம் ஞாபகப்படுது இவர் குருஜியே சொல்லிட்டாருப்பா வர வேண்டிய தேதியில் கனெக்ஷன் வருமாமா அப்பயே நம்ம நம்ம பையங்களுக்கு சொல்லிட்டு நம்ம ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லிட்டு அப்படின்னு நமக்குன்னு ஒரு சுதர்மம் இருக்கு நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற அளவு சொல்ல வேண்டியது அவங்க வாய்ப்பு கிடைக்கல பரவாயில்ல சொல்ல அவங்க வாய்ப்பு கொடுக்கல நமக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு பரவாயில்ல கவலைப்பட வேண்டாம் நம்மளை பொறுத்தவரை வாய்ப்பு தேட வேண்டியது எப்படி ஒரு கரிச்சிப்பு விற்கிற பஸ் ஸ்டாண்டில் ஸோ அவன் வந்து கேட்டாவா கரிச்சிப்போங்கிறீங்களா நீங்கள் வந்து கேட்ட பிறகு கரிச்சிப்போங்கிறீங்களா சார்னு கேட்க கேட்டான் அவன் பாட்டு வார்த்தை விடுறான் கரிச்சீப் கரிச்சீப் மூணு பத்து ரூபா மூணு பத்து ரூபா மூணு பத்து ரூபா அழகான கரிச்சீப் சார் மூஞ்சி தொடங்க சார் மூக்கு தொடங்க சார் எதையா சொல்றான் ஸோ அவன் டெம்ப்ட் பண்றான் அவன் ஆசையை தூண்டுறான் நம்ம வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது மற்றவங்க வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது அவன் பாட்டுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கான் ரொம்ப ஓங்கி சத்தம் போட்டு உங்களை தொல்லை பண்ற அளவுக்கு போடுறதில்ல நாலு பேர் பாக்குறவங்க திட்டுற அளவுக்கு ஏன் இப்படி கத்துறதுன்னு சொல்ற அளவுக்கு போடுறதில்ல ஒரு அளவுக்கு இவங்களுக்கு இதெல்லாம் தொந்தரவு கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு குரல் கொடுக்கறதா கட்சி கட்சி மூணு பத்து ரூபா மூணு பத்து ரூபா எடுத்துக்கிட்டா எடுத்து எடுத்துக்காட்டி போறோம் அந்த மாதிரி நம்மளும் நம்ம கடமை இந்த இடத்துல இது வந்து இவங்களுக்கு சொன்னால் நல்லது சொல்லுவோம் ஆனா எந்த அளவுக்கு கட்சி செல் பண்றவங்க மாதிரி தான் சொல்லுவோம் சார் வாங்கிட்டு போங்க சார் நில்லுங்க சார் குடிங்க உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா நீங்க என்னத்தை படிச்சீங்க என்ன அறிவு இருக்கா மூளை இருக்கா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சொல்ல வேண்டியது சொல்லுவோம் அவனுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது அவன் எடுத்துக்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது எடுத்துக்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் ஆனா சொல்லணும் ஏன் அதை மீறி அவன் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற நெருப்போட தான் சொல்லணும் அது நம்ம கடமை இருக்கிறது ஞாபகப்படுத்துறது பல பேர் இந்த இடத்துலலாம் இதுதான் நம்ம பேசிட்டு நம்ம வகுப்பு முடிச்சவங்க ஏன் மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது இல்லைன்னா இதுதான் இதெல்லாம் நம்ம இவ்வளவு விளக்கமா சொல்றது இல்லாங்க நம்ம சிலபஸ்ல அது இடம் கொடுக்கறது இல்லை ஏன்னா ஏழு நாளைக்கு கூட நம்ம ஏகப்பட்ட விஷயத்த முடிக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ இந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அவங்கவுங்க விதியா அவங்க புண்ணியம் இருந்தா போகலாம் சரி இப்போ அவங்க புண்ணியம் இருந்தால் போகலாம் கதை போய் சொல்லிக்கிட்டு ரைட்டு நமக்கு ஏதோ புண்ணியம் இருந்தது பொழைச்சிக்கிட்டோம் ரைட்டு குருஜியே சொல்லிட்டார் அப்படின்னு அப்படின்ட்டு போயிடுறோம் அதெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது அந்த இடம் நம்ம கடமை நம்ம செய்யணும் ஏன்னா இந்த ஒரு குருஜிக்கு வந்து ஒரு போர்டு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது தெரு தெருவா கொண்டு போய் என்ன அப்புறம் இத சொல்லி கொடுத்தவருக்கு இது தெரியும் அப்படின்னா அவரே கொண்டு போய் போர்டை கொண்டு போய் நைட்ல கட்டிட்டு இருக்கிறாரு உட்கார வச்சுக்கிட்டு உடைய பாடம் நடத்துறாரு இல்ல கட்டடத்தை வாடகை எடுத்துட்டு வாடகை கொடுக்க முடியாம தடுறாரு ஏன் இந்த பெயின் எடுத்து நீ இவ்வளவு பெரிய தான் அவருக்கு இந்த அறிவு இருக்காதா என்ன சோ இதெல்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சுதர்மம்ங்கிறத சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை நமக்கு கடமை இருக்கிறது அதனால தான் இந்த உறவு வந்திருக்கிறது நான் ஏன் இதை செய்யறேன் நான் நினைக்கிறேன் எனக்கு நன்றி உணர்ச்சி இருக்கு இந்த சொசைட்டி நமக்கு இதை வந்து கொடுத்துருக்கு இவ்வளவு நாளா பாதுகாத்தது இது இந்த சொசைட்டி எத்தனையோ கஷ்டத்துக்கு இடையில பாதுகாத்திருக்கு ஒரு ஒரு கோயிலையும் ஒரு ஒரு பூஜையையும் ஒரு ஒரு பண்பாட்டையும் ஸோ அதை பாதுகாத்ததுனால எனக்கு கிடைச்சது எத்தனையோ பேர் இதை பாதுகாத்தாங்க அதுக்கு பொருள் தெரியாம தான் பாதுகாத்தாங்க ஆனா இன்னைக்கு எனக்கு பொருள் தெரிஞ்சிருக்கு அவங்க பொருள் தெரியாமல் பாதுகாத்ததுனால எனக்கு நீங்க பொருள் தெரிஞ்சிருக்கு அப்போ அதுக்கு ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கணும் அந்த பொருள் தெரியாமல் பாதுகாப்பவர்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற உணர்ச்சி இது எனக்கு சுதர்மம் இருக்கிறது அப்போ நான் அதை செய்கிறேன் அவன் எடுத்துக்கிறானோ இல்லையோ அவனும் பொருள் தெரியாமல் செஞ்சான் ஆனால் அதனுடைய பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிருக்கு அப்போ பரவாயில்ல அவன் எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல நான் செய்யணும் அவன் எடுத்துக்காட்டி பரவாயில்ல தான் ஆனால் அதுக்காக நான் அவனை வந்து திட்ட வேண்டியதில்லை ஓ பாவிகளே உனக்கு மூளை இருக்கா அறிவு இருக்கான்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படி இது வந்து தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய பகுதி ஆனாலும் சரண் அடைய வேண்டும் இந்த ஈஸ்வர பாவனையில் சரண் அடைய வேண்டும் ஒரு ஸ்டெப் அந்த ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப் இதுதான் ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி உண்மையிலேயே இது சேலஞ்ச் இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி தான் இந்த காலத்தில் எவ்வளோ சீக்கிரமாக போகிறதுக்கு வண்டிகமாக எனக்கு கண்டுபிடிச்சாலும் அந்த வண்டியில் ஏறத்துக்கு தான் நேரம் இல்லை கடைசி நேரத்தில் போய் சிக்கல் இருக்குது ஸோ அந்த ட்ரெயினை பிடிக்கிறது தான் கஷ்டம் அதுக்கு இடையில எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ டைவர்ஷன் எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்பார்த்த பிரச்சனைகள் எல்லாம் ஈஸ்வர பவனிட்டு வர்றது அதில் இருக்கிறதும் கஷ்டம் அந்த ஈஸ்வர பவனையில் வாழறதும் கஷ்டம் ஆனால் இதெல்லாம் மேனேஜ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் கடவுளை அடைதல்ன்றதெல்லாம் ஒன்றுமே சிம்பிளாக மறந்து போயிடலாம் இதுக்கப்புறம் நான் டெல்லி போகணுங்கிறதே மறந்துடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஏற ட்ரெயின் சரியானு பார்க்கணும் இந்த ட்ரெயின் டெல்லி போகிறது ட்ரெயின் தான் பார்க்கணும் இந்த ட்ரெயின் ஏதாவது லேட்டாக இருந்துருக்கும் போது அதனால் வேறு ஏதாவது ட்ரெயின் வேறு ஏதாவது இருந்திருக்கும் போது நான் மட்டும் பிளாட்ஃபார்ம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ண பார்த்தது டைம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ண பார்த்தது வந்த பிறகு ட்ரெயினில் ஒரு தடவை கேட்குறீங்க அந்த ட்ரெயின் தான் பல நேரம் அதுவே மாறி போயிடுது ஸோ எல்லாத்தையும் ஏறுற வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் என்கொயரி பண்ணுறதெல்லாம் பண்ணணும் தரவுவாக ஏமாந்து போகக்கூடாது ஏறுற முறையை ரிலாக்ஸ் வாழ்க்கையில் வர வேண்டிய இடம் இதுதான்டா இந்த குருஜி சரியா ஒரு சொல்லிக் கொடுக்குறது சரியா சாஸ்திரம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் குருஜியே ஆராய்ச்சி பண்ணுறோம் தப்பு கிடையாது அவர் சொல்லி கொடுத்த போதனை ஆராய்ச்சி பண்ணுறதும் தப்பு கிடையாது சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதும் தப்பு கிடையாது சந்தேகப்படுறது தப்பு கிடையாது இதெல்லாம் பண்ணலாம் ஒன்ஸ் நான் என்னுடைய அறிவுக்கு மனசாட்சிக்கு இது சரின்னு தோணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து இதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நான் போயிட்டு இருக்கிறேன் ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம் திடீர்னு சந்தேகம் வந்தது டைரெக்ஷன் பார்த்தா வடக்க போகிறதுக்குள்ள தெற்க போகிற மாதிரி தெரியுது நான் ட்ரெயின் சரியாக தான் இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்கலாம் தப்பு கிடையாது என்ன சார் இது இந்த ட்ரெயின் தான் கரெக்டாக அவங்க கரெக்டாக இது தப்பு கிடையாது இடையில சந்தேகம் வந்து திரும்ப ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிதான் ஒன்ஸ் ஈஸ்வர பாவனை கரெக்ட் இந்த இது கரெக்டுன்னா நம்ம வந்து இதாகிட வேண்டியதான் அப்புறம் செட்டில் ஆன பிறகு நமக்கு ஒன்றும் இது ரைட்னு தெரிஞ்ச பிறகு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒருவேளை இடையில இந்த பாவனையில் ரொம்ப கஷ்டம் வருது இந்த ட்ராக்ல ரொம்ப கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா திரும்ப ஒரு தடவை தகுதி உள்ள குருநாதர்கள்டையோ சாஸ்திரத்தையோ ஏதோ திரும்ப கன்சல்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது ஆனாலும் திரும்ப இங்கே தான் வருவோம் சரியான நபர் போதிச்சா வேறு வழியே இல்லையா அப்படி வந்த பிறகு இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் முயற்சி பண்ணுறது ஒன்றும் ஒன்று இந்த முயற்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வரக்கூடிய இடம் தான் பிரபத பிரபதனம் இதில் சரியாக இருந்தால் போதும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதில் சரியாக இருந்துட்டு போகிறேன் இந்த உலகத்தில் யாரும் என்னை ஒன்றும் குழப்பத்துக்கும் ஒன்றும் கிடையாது எனக்கும் எடுத்துக்கணும் ஈஸ்வர பாவனையுடன் எல்லாத்தையும் டீல் பண்ண வேண்டும் உள்ளுக்குள் இருப்பவைகள் வெளியில் இருப்பவைகள் ஒரு ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட பொருள் இது வந்து பல நேரம் சாதாரண நபர்கிட்ட அவ்வளோவா மட்டும் விளக்குனா நம்ம தப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம் அதனால் சொல்ல முடியாது என்னென்னா ஒன்று ஒன்று ஈஸ்வர பாவனை விட செட்டில் பண்ண வேண்டியதாக நான் நேர்மையாக பேசுகிறேன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா இருக்கலாம் வெளியில் இருக்கிறதா இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தருக்கும் அதில் முடிகிறது முடியாததுங்கிறது மாறும் ஒரு சில பேருக்கு இந்த விஷயத்தில் ஈஸி ஒரு சில பேருக்கு அதே விஷயத்தில் கஷ்டம் அதே ஈஸியாக இருந்தது இந்த விஷயத்தில் ஈஸின்னு நம்ம சொன்ன நபர் வேற ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறாரு இங்கே கஷ்டப்பட்டவர் வேற ஒரு விஷயத்துல சுலபமாக செட்டில் பண்றாரு அதெல்லாம் ஆளுக்கால் மாறும் அதனால எனக்கு முடியறதுனால இன்னொரு நபருக்கு முடியணும்னு எதிர்பார்க்கிறதோ எனக்கு முடியாதனால அவருக்கு முடியாதுங்கிறது அவருக்கு ஒரு வேலை முடியாமல் எங்கேயா ஃபெயிலியர் ஆனாக்க நம்ம வந்து ஐயா இவர் என்ன ஃபெயில் ஆகி இது கூட அறிவு இல்லையான்னு நினைக்கிறப்ப இதெல்லாம் வேண்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இடத்துல ஃபெயில் ஆகுறாங்க அவங்கவுங்களுக்கும் காலம் கொடுக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது அவங்கவுங்களும் அந்த கிரிப்பை பிடிச்சிக்கிட்டு முன்னேறிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ்ங்கிறது என்னென்னா இதுதான் இதை தவிர பல கடவுள் விஷயத்துலலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை பல பல பேர் கடவுளை அடையிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ட்ரெயினை அடையிறதுக்கு முயற்சி ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி அப்படின்னா என்ன போத்திக்கிட்டு அங்கே வந்து முயற்சி குறைச்சலாக தேவைப்படும் என்ன ஒரு குளிர்ச்சினா போர்வை போத்தணும் ப்ரஷ் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சிரமங்களை டீல் பண்ணுறது தான் ட்ரெயினுக்கு வர வரைக்கும் தான் முயற்சி அப்புறம் டெல்லியை அடைதல் என்ன சார் செய்யணும்னா அதெல்லாம் முயற்சியும் கிடையாது ரொம்ப பெரிய கடவுளை அடையிறதுக்குன்னா முயற்சியும் கிடையாது ஒன்று கிடையாது உரிய போதனையை கேட்டால் சும்மா கொஞ்ச நாள்லேயே ஒருத்தன் ஞாபகத்தை அடைஞ்சிட்டு போயிடுவாங்க பெரிய மேட்ரி மேட்ரி வந்து அப்படி அதனால தான் நம்ம வகுப்பு முடிச்சுட்டு கோர்ஸ் முடித்தவங்களுக்கெல்லாம் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவோம் சார் இல்லைன்னா ஏதோ ஜி எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது இங்கே நம்ம வகுப்பு முடிக்காதவங்களாம் வந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது தான் நமக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக புரியுது ஏன்னா அங்கே ஈஸ்வர கொடுக்கப்படும் எல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு சதவீதம் இங்கே நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோமோ இதில் ஒரு சதவீதம் அவங்க டச் பண்ணிட்டு போவாங்க இப்படி ஒன்று இருக்குது அதனால எல்லாரும் ஈஸ்வர பவனை வளர்த்துக்கிட்டு இருக்கணும் வளர்த்துக்கிட்டு இருந்து இங்கே வந்தால் இது புரியும் என்ன பண்ணுறது நீங்கள் இனிமேலாவது முயற்சி பண்ணி அதெல்லாம் பழையோ அவ்வளோதான் சொல்லுவாங்க இடையில இடையில இவ்வளோ தூரம் ஞாபகப்படுத்துவாங்க ஆனால் அது எப்படி ஈஸ்வர பவனை செட்டில் பண்ணுறதுன்னு தெரியாது இந்த அளவுக்கு நுணுக்கமான கைடன்ஸ் கிடையாது ஸோ இது இந்த இடத்துல பிரபதனம் தேவை ஈஸ்வரன்னு சொல்லிட்டு சரணடைய முடிய வேண்டும் அது அடைஞ்சிருச்சுன்னா கவலைப்படுறது ஒன்றும் கிடையாது அதனால தான் அவர் சொ சொல்கிறாரு ஏத்தம் மாயா தரத்தித்தே சுலபமாக இவர்கள் இந்த மாயாவை கடந்து விடுகிறார்கள் அப்படின்னு ஏன்னா வேற வழி கிடையாது இந்த இடத்துல ஈஸ்வர பவனை செட்டில் பண்ணவங்கலாம் வேற என்னமோ நான் கடவுளை அடையிறேன் அப்படின்னு கடவுளை பார்த்தேன் அதெல்லாம் சும்மா அறியாமை பேச்சு குழந்தைத்தனமான பேச்சு ஒருவேளை ஒரு நபருக்கு வந்து இதை பூர்வ புண்ணிய பலத்தினால நம்ம முன்னாடி பேசிட்ட மாதிரி கடவுள் தரிசனம் கிடைச்சிருக்கலாம் கிடைச்சிருக்கு அது அது எத்தனையோ பேர் கிடைச்சிருக்கு இது உலக அதிசயம்லாம் கிடையாது எத்தனையோ கோடி பேருக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி தரிசனம் இப்பவே நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது கடவுள் தரிசனம்ங்கிறது ஏதோ பெரிய பூதாகரமான பூச்சாண்டியான ஒரு அதிசய விஷயம்லாம் கிடையாது அது ஒரு மொமெண்ட் ஒரு இது வந்துட்டு போகும் அல்லது கொஞ்ச நேரத்துக்கு அது நீடிக்கலாம் அது சமாதி நிலைன்னு சில பேர் சொல்றாங்க இதுக்கெல்லாம் டிசைன் டிசைனாக வார்த்தைகள்லாம் இருக்கு அதில் நிலையானது கிடையாது இந்த நபர் திரும்பவும் சம்சாரிதான் திரும்பவும் இவர் ஆடாம ஆடக்கூடிய கோக்க பரப்பார் இதெல்லாம் தெரிவிக்க முடியாது நிலையானதுன்னா என்னன்னா ஒரு குருவால் சாஸ்திரம் உபதேசிக்கப்பட்டு அஞ்ஞானம் நீக்கப்பட வேண்டும் அஞ்ஞானம் என்னைக்கும் தானாக நீங்காது நீக்கப்பட வேண்டும் இவர் தொடப்பத்தை வச்சுட்டு கூட்டி தொடச்சி எரியணும் அது அவருடைய டியூட்டி அது அப்படி ஒருத்தர் செய்யாம இந்த குப்பெல்லாம் தானால போகாது அதனால அது அதுக்கப்புறம் தான் வந்து பிறப்பற்ற நிலைங்க ஏன்னா பிறப்புங்கிற வார்த்தைக்கு பொருளே முதல்ல உனக்கு என்ன தெரியாது நான் சேலஞ்சு பண்ணுறேன் பிறப்பற்ற நிலையில் கடவுளை அடையதுன்னு சொல்லும்போது உனக்கு இந்த வார்த்தையில் எதுக்குமே பொருள் தெரியாது அப்புறம் நான் அதை அடைஞ்சு பிறப்புன்னா என்னன்னு தெரியாது கடவுள்னா என்னன்னு தெரியாது கடவுளை அடையதல்னா என்னன்னு தெரியாது நீ இந்த வார்த்தையில் கொடுக்குற விளக்கமே தப்பாக இருக்குது அப்புறம் நான் வந்து கடவுளை அடைந்தேன் பிறப்பற்ற நிலையை அடைந்தேன்னு சொல்லிட்டா நீ வேணா அது திருப்தியாக இருக்கு அவ்வளவு தேவது போக வேண்டாம் நிறைய பேர் தான் குழப்பறாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் ஆமாம் பற்ற நிலையில் போய் செஞ்ச இறைவை அடையலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது அதுக்கான பேஸ் கூட பேஸ் மீனிங் கூட யாருக்கும் தெரியாதனால அவரோட இம்பேக்ட் யாருக்குமே போய் சேருது சேருது இதை சொல்கிறாங்க அப்போ அந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக சம்மந்தப்பட்டன வகுப்புகளுக்கு போனாலும் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க மைண்டில் தான் செட் ஆகுது போனால் கொஞ்சம் ஏதோ அவங்க தெரியாத பேசிகிட்டு இருப்பாங்க கடவுள் கடவுள் கடவுள்னே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா எல்லாருடைய மைண்ட் செட்டும் அந்த கடவுளை பற்றி பேசுவார் கடவுள் கடவுள் கடவுள் பேசுவார் என்ன பிரயோஜனம் கேள்வி கரெக்ட் இந்த கேள்வியில் நேர்மையான கேள்வி கடவுளை பற்றி தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன சார் கிடைச்சது நான் இன்னைக்கு பத்து ரூபா சம்பாதிச்சா எனக்கு கஞ்சி இன்னைக்கு ராத்திரி அவன் கேள்வி சரியான கேள்வி இதெல்லாம் நம்ம வந்து நானும் இந்த கேள்வியெல்லாம் குறை சொல்றது இல்லை நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன்றாவது நிலையில ரெண்டாவது நாள்லயே மூணாவது நாள்லயே தெரியல கரெக்டா இதே கேள்வி வரும் கடவுள் பற்றி தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன சார் பிரயோஜனம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோம் என்ன அந்த கேள்வி நியாயமான கேள்வி அதனால தான் மூணாவது மூணாவது நாளில் இந்த கொஷின் ஆன்சர் வரும் பிகினிங்லயே வரும் அந்த கேள்வி பதிலுக்கு அப்புறம் தான் இந்த கேள்விக்கு அப்புறம் தான் நம்ம ஈஸ்வரன் டாபிக் ஓப்பன் பண்ணுறோம் கரெக்ட் கேள்வி சரி ஆனால் இந்த கடவுளை இறைவன் என்று புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் பிரயோஜனம் இருக்கிறது இந்த கேள்வியவே எந்த சொற்பொழிவாளர்கள் அல்லது என் கடவுளை பற்றி பேசுகிறவங்களுக்கும் இந்த கேள்வியவே அக்செப்ட் பண்ணவோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லவோ தயார் இந்த கேள்வியை ஃபேஸ் பண்ணவே அவங்கள தயாரிங்க சந்திக்க தயாரிங்க இன்றைய காலகட்டத்தில் இந்த இளை இந்த இந்த ஜென்ரேஷன்ஸ்ட்டு அந்த மாதிரி பேசினாங்கன்னா டோட்டலாகவே எகெயின்ஸ்டாக மாறிடும் நெகட்டிவ் தாட் நிறைய வந்துடும் ஏன்னா அவங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆழமாக சிந்திக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது ஆழமாக போது தேவையில்லாத இருக்கு நீ திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் அப்போ நீங்களே வந்து தேவையில்லாமல் லோ பண்ணிட்டு மாடல் மாடல் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி போயிடுது அப்படி நெகட்டிவாக அவன் வந்து மேலே போயிடுறான் அது உண்மைதான் அது ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னை கேட்டால் நம்ம நாடு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுதுன்னா இந்த மாதிரி நபர்களால் எந்த மாதிரி நபர்களால் ஆன்மீகவாதிகளால் தான் கஷ்டப்படுது அது என்ன இன்னும் கேட்டால் முஸ்லீம்கள் இந்த நாட்டை இவ்வளோ தூரம் கொள்ளையடிச்சது கொலை பண்ணது இதுக்கும் காரணம் இங்கே இருந்த ஆன்மீகவாதிகள் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த நாட்டில் இவ்வளோ காலம் ஆட்சி பண்ணது இந்த நாட்டு பண்பாட்டெல்லாம் அழித்தது இந்த பள்ளிக்கூடங்கள் சிஸ்டத்தை மாற்றி நம்ம தலைமுறையில் அழித்ததுக்கு காரணமும் நம்ம நாட்டு ஆன்மீகவாதிகள் என்னை பொறுத்தவரை ஆன்மீகவாதிகள் தான் நான் சொல்லுவேன் வேறு யாரும் என்ன பொறுத்த சொல்ல மாட்டேன் என்னால் நிரூபிக்க முடியும் ஏன்னா இவர்கள் செய்த இந்த மிஸ்டேக் ஒரு பாப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த பாப்பம் இந்த மாதிரி என்ன மிஸ்டேக் பண்ணினாங்க அப்படி அப்படின்னா இந்த அந்த சரியான ஸ்டெப்பை கொடுக்காம அவனை போட்டு அழுத்த வேண்டும் மிதிக்க வேண்டும் கஷ்டப்படுத்த வேண்டும் இந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அவன் சபிக்கிறான் மனசுக்குள்ள சபிக்கிறான் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் இவங்க வீட்டுல பிறந்துட்டேன் இந்த பெரியவர்களுக்கு மத்தியில பிறந்துட்டேன் ஆனா இவங்க சொல்றாங்க திணிக்கிறாங்க என்னால மீறி பேச முடியல மீறி பேசினா வாழ முடியாத சூழ்நிலையை நான் பாக்குறேன் எனக்கு வேற வழி இல்லை ஆனா அவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அவங்க சொல்றது நல்லதுதான் ஆனா இவனுக்கு புரியுற மாதிரி எஜுகேஷன் இல்லைன்னா அது பாவமா மாறிடும் ஏன்னா அவனுக்கு இன்னும் அக்செப்டன்ஸ் வரல அவனுக்கு இன்னும் இருக்கக்கூடிய மாதிரி கொடுக்கப்படலை அப்ப அது ஜீரணமாகிறது இப்ப நல்ல விஷயங்கிறதுனால எல்லாத்தையும் சாப்பிட்டா ஜீரணமாகிறது இப்ப சிங்க சாப்பிடறதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது புளி சாப்பிடறதெல்லாம் சாப்பிட முடியாது ஜீரணிக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கு அது சாப்பிடுது ஒரு யானை சாப்பிட்றத சிங்கம் சாப்பிட முடியாது சிங்கம் சாப்பிட்றது யானை சாப்பிட முடியல ஜீரணிக்கும் கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு இல்லாத இடத்துல அதை பிரிச்சா அது பாவமாக போயிடும் அப்போ கொடுக்கணும்னு இருக்கும்போது அந்த கட்டமைப்பு மெல்ல மெல்ல கொண்டு வா டிசைன் பண்ணு பக்குவப்படுத்தி அப்புறம் கொடு அப்போ பிரச்சனை கிடையாது நம்ம ஆட்கள் எல்லாம் போட்டு ரொம்ப அவசரம் கொடுக்குன்னு சொல்கிறோம் போட்டு திணி திணி திணிக்க வேண்டியது மாற்று கருத்து வந்தால் பார்க்கறது இல்லை அப்போ என்னென்னா தேவையில்லாமல் பண்ணி பண்ணி பாவம் மூட்டையை பூச்சி விட்டாச்சு இன்னைக்கு அந்த பாவம் வேலை செஞ்சது பாவம் தான் நம்ம பக்கம் இருக்கிற பாவம் தான் இன்னைக்கும் எங்கேயோ பிறந்த ஒரு நபர் வந்து இந்த நாட்டை எவ்வளவு காலம் ஆட்சி பண்ண முடியும் இன்னைக்கும் அந்த காலத்துல இருந்து கிடையாது இன்னைக்கும் ஆட்சி பண்றவனுக்கு பின்னால கத்தி வச்சு நின்று இவ்வளோ பெரிய வைதிக்கிறர்கள் இவ்வளவு பெரிய தபஸ்விகள்லாம் இந்த மாதிரி கிறுக்கு பசங்களுக்கு கீழே வாழ வேண்டியிருக்குன்னா என்ன காரணம் பார்ப்போம் அது நானா இருக்கலாம் கிறுக்கன் ஆட்சி பண்ணி அவங்களுக்கு கீழே நான் வாழ வேண்டிய நிலைமை வருதுன்னு என்ன முன் பண்ண ஜென்மங்களை பண்ண பார்ப்போம் எத்தனை பேரை கஷ்டப்படுத்தணுமோ இன்னைக்கு அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகும் வேறு வழி தப்பிக்க முடியாது யாருமே இப்போ ரீசெண்டாக ஒரு டென் டேஸ்க்கு முன்னால் ஒரு நான் சொற்பொழிவுனா ஒரு வீடியோ கால் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு இருபது முப்பது நாளைக்கு ஒரு மாதம் நடந்திருக்குது எல்லாமே இருக்கிறாங்க பெரிய கவிஞர்கள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஆன்மீகவாதி கொஞ்சம் ஃபேமஸான ஆன்மீகவாதி அவர் சொல்கிறார் இல்லை பிள்ளைங்க இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து ஆனால் அந்த வார்த்தை தான் அன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வாழ்க்கையில் வந்து ஓடிட்டு தான் இருக்கணும் ஓட வரக்கூடாது ஓடிக்கிட்டே இருந்து நீங்கள் பாட்டுக்கு நம்ம ஓட்டு ஓட்டு நிறுத்தணும் நமக்கு நூறு பேர் போயிடுவாங்க நீ ஓடி தான் ஆகணும் வழியை ஓடி தான் ஜெயிக்க முடியும் நீ முடிவு பண்ணிக்க வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமா இல்லை வாழ்க்கையை ஜெயிக்கவே முடிவு பண்ணிக்கணும் வாழ்க்கையை ஜெயிக்க முன்னாடி தூக்கி வீசிட்டு வெளியே போ குடும்பத்தோட வெளியே போயிரு புரியுது அந்த வாழ்க்கை அப்படியே குடும்பத்தோட வெளியே போயிரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நீ படி நீ இந்த எல்லாத்தையும் சம்பாதி அடுத்தவனை பார்த்து ஓடிட்டு ஓடிது வேறு வழியில் ஸோ ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஆனவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எத்தனை இளைஞர்களை பாதிக்கும் நான் அதெல்லாம் அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டேன் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வரணும் அதான் பாதை தப்பா புரிஞ்சுக்கலாம் அவனை பிடிச்சிடாரு நீ வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு முன்னூறு தூக்கி போட்டு என்ன என்ன சொன்னார் அது கண்டன என்ன சொன்னார் கமெண்ட் எடுத்து வெளியே நீ இருக்கு உள்ள உட்காந்து இருக்கிறவங்க குழப்பிட்டு இருக்க குடும்பத்துக்குள்ள இது குழப்பிட்டு இருக்க நீ கடவுள் கடவுள் கடவுள் போயிட்டு இருக்கேன்னா நீ இப்போ எனக்கு தெரியும் கடவுளை பற்றி தெரியும் நான் எனக்கு கடவுள் யாருன்னு தெரியும் நீ எப்படி போகணும் எனக்கு எல்லாம் தெரியும் நானே சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன் இது வேறு அது வேறு இரண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே அவங்க சொல்கிறார் அத்தனை பெரிய பக்கத்தில் பெரிய பெரிய கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் சாலமன் பாக்கா இருக்காரு வைரமுத்து இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ நம்ம யோசனை பண்ணி பாருங்க இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இவர் ஆன்மீகவாதி இவர் சொல்கிற வார்த்தையை அவங்கள கூட பாதிக்கலாம் நாளைக்கு அவங்களும் வாழ அத்தனை பேர் கவிதை அவங்க சொல்லப்படுவார்கள் வெளியே நிறைய விஷயம் சொல்லக்கூடியவர்கள் அதை ஏற்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த பாதிப்பு அவங்க மூலியமா கூட போய் சேரும் அவ்வளோ பாவம் மிகப்பெரிய அதுதான் இதுதான் ரெண்டு நான் என்னுடைய பேச்சை எல்லாரும் கேட்கணும் ஒன்றும் இல்லை சுவாமிஜி தமிழ் மன்றம்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் நடந்துட்டு இருக்குது அது சிஸ்டர் வந்துருக்கு நானும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் நான் அதிகமாக அதில் உங்களுக்கு போகலைன்னா அவங்களுடைய சில நடவடிக்கைகள் பிடிக்கலன்னா போகலன்னு அதில் பார்த்து நல்ல தமிழ் எழுதுகிறவங்க புகழ் அடைகிறதுக்காக எழுதுறாங்க புகழுக்காக புகழுக்காக அது எல்லாமே ஒரு லாங்குவேஜை வளர்ச்சி வளர்ச்சி கொடுக்குறாங்க ஸோ என்ன ஆகுது அந்த மாதிரி வர்றவங்களே கஷ்டம் ஒரு மொழியை கன்னடமாக இருக்கட்டும் சமஸ்கிருதமாக இருக்கட்டும் மொழியை பேஸாக வச்சு வரக்கூடியவங்களே கம்மி அப்படி வர்றவங்களில் பாதி பேர் புகழுக்காக மயங்கி போயிடுறாங்க ஸோ அவங்களுக்குள்ள இந்த எஜுகேஷன் இருந்தால் புகழ் வேறுங்கிறது தெரியணும் பார்க்க கண்ணோட்டத்துக்கு டைம் புகழுக்காக நம்ம போக தேவையில்ல பிரயோஜனம் இல்லைங்கிற பிளாட்ஃபார்ம் புகழ் வந்தால் அதை என்ன ரெண்டு கூட புகழ் இல்லை தப்பான வாழ்த்து இதே கொடுக்குறாங்க அதாவது ஆன்மீகம்னா குடும்பத்தை விட்டுருவான்னு சொல்லி என் குடும்பத்தை நான் சரி பண்ணது இந்த விஷயம்தான் குரு சொல்லியிருக்கிறது வந்து ஆன்மீகங்கிறது குடும்பத்தை நடத்திட்டு வரவங்க தான் ஆன்மீகம் தெரியும் இல்லட்டா தெரியாதுன்னு சொன்னேன் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் சரிங்கிறாங்க அவங்க குடும்பத்தை விட்டு வர சொன்னாங்கன்னா என்னை அங்கேயே பிளாக் பண்ணிருப்பாங்க ஆமாம் என்ன அங்கேயே பிளாக் பண்ணிருப்பாங்க கண்டிப்பாக ஸோ இது தவறான ஒரு இது இந்த இந்த ஒரு மெசேஜை தான் சரியாக போய் சார் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க அதாவது இன்னும் இன்னும் பார்க்க பார்க்க குடும்பங்கிறது ஒரு மிக அழகான ஒரு மெஷின் டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் இன்னும் கூட மிகப்பெரிய இதுக்காக இந்த தாத்தா பாட்டி இந்த புரிஞ்சிச்சு எனக்கு தாத்தா பாட்டி அம்மா அப்பா குழந்தை புரிஞ்சிச்சு இது எப்படி அந்த இந்த இது சித்தப்பா பெரியப்பா மாமா இவங்கள்ட்ட இவர்கிட்ட எப்படி இந்த இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்து அவங்க கூட எப்படி ஒரு இதை கொண்டு வந்து ஃபங்க்ஷனை கொண்டு வந்தாங்கன்னு தெரியும் அந்த காதலி வீடெல்லாம் சொன்னீங்க அது மாதிரி அது மாதிரி இருக்கு பட் அவங்களுக்கு ஏன் அப்படி ஒரு இது பொசிஷன் பொசிஷன் அவங்களுக்கு இது வந்து அதில் நம்ம இன்னொன்று பார்த்துருக்கோம் அது ஒரு சின்ன சாம்பிள் உண்டு நம்ம மூணாவது பழைய மூணாவது நிலை உங்களுக்கு அநேகமாக அஞ்சாவது நிலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு குழந்தை வளர்றவங்க ஒரு குடும்பத்தில் வளர்றவங்க வந்து மல்டி டைமென்ஷனல் பாலிஷ் தேவைப்படும் அந்த மனம் பல கோணங்களில் பாலிஷ் செய்யப்பட வேண்டும் பல கோணங்களில் பாலிஷ் செய்யப்பட வேண்டும் வைரக்கல் எப்படி ஒரு ஒரு திசையிலேயும் எத்தனை அதிகமான திசையில் அது பாலிஷ் செய்யப்பட்டிருக்கோ அத்தனை அதுக்கு மதிப்பு அதிகமாகும் அத்தனை அது பவர்ஃபுல்லாகும் திறமைசாலியாகும் அப்படி ஒரு குழந்தை வளரும் போது விதவிதமான உறவுகளுடன் விதவிதமாக உறவு கொள்ள வேண்டியது ஒருத்தர் அப்ப எத்தனை உறவுகள் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஒருத்தன் பக்குவப்படுறான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குழந்தை வந்து எத்தனை பேர் அதிகமான பேருடைய மடியில் தவிழ்ந்து வளர்கிறானோ அந்த அளவுக்கு அவங்க எமோஷனல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் பக்குவம் மனப்பக்குவம் அதிகமாக இருக்கும் அதிகமான மனிதர்களுடைய மடி மடியில் விளையாடணும் விளையாண்டுருக்கணும் அதிகமான விதமான மனிதர்களுடைய படியில் விளையாடுறான் அப்போ அவனுக்கு இன்னும் எமோஷனல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் தானவே வந்துடும் அந்த அதிகமான வகைன்னு சொல்கிறதுக்கு இந்த உறவுகள் வரும் உறவுகளில் வந்து ஒருத்தர் ஒருத்தரையும் பார்க்க வேண்டிய முறை வேறு பழக வேண்டிய முறை வேறு உதாரணமாக அப்பா கிட்ட ஒரு ஒரு உரிமை வருகிறது ஒரு கடமை இருக்கு பெரியப்பா கிட்ட ஒரு உறவு ஒரு உரிமை கடமை மாறுது ஒருத்தர் ஒருத்தரையும் சுதந்திரமும் மாறும் சில விஷயத்தில் அப்பா கிட்ட சுதந்திரம் அதிகம் சில விஷயத்திட்ட பெரியப்பா கிட்ட சுதந்திரம் அதிகம் பெரியப்பா சித்தப்பா சில விஷயத்தில் பார்த்தா தாத்தா கிட்ட சுதந்திரம் வேறு அவர்கிட்ட பழகிற முறை வேறு அவர்கிட்ட எனக்கு உள்ள சுதந்திரம் வேறு எனக்கு உள்ள உரிமை வேறு சில விஷயத்தில் பார்த்தா கிட்ட அதிகமான உரிமை இருக்கு அவர்கிட்ட எடுத்துக்க முடியுது அதிகமான சுதந்திரம் கிடைக்குது சில விஷயத்தில் மாமா கிட்ட கிடைக்குது சில விஷயத்த அத்தை கிட்ட கிடைக்குது ஒருத்தர் ஒருத்தரையும் வேற வேறு வேறு வேறு இதில் வந்து இன்னும் இதை வந்து சாதாரணமாக புரிய வைக்கிறது கஷ்டம் அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் வந்து என்னை பொறுத்தவரை தப்பு இல்லை இதெல்லாம் இதை ஈஸியாக எடுத்துக்க முடியிற அளவுக்கு பேர் தான் பக்குவம் ஆனால் பல பேர் வந்து இதை உடனே இந்த அளவுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஏன் ஒரு கஷ்டப்படுத்துகிற எக்ஸாம்பிள் இதில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம மக்கள்லாம் உடனே ஒரு அடி கொடுத்தா தான் எழுதுகிறேன் என்ன பண்ணுறது எழுதுக்கிறோம் மகா தூக்கத்தில் எழுதுகிறா அடி முத்தாக இருந்திருக்கிறாங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொண்டு வரேன் கிளாஸ்லாம் ஆனால் நான் இந்த எக்ஸாம்பிள் தான் பயன்படுத்துகிறேன் ஒருத்தர் வந்து குழந்தை பழகும் பொழுது ஒருத்தன் வளர்றான் அவனுக்கு பார்க்க போனால் அவன் ஜாதகத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் என்ன பண்ணுறது ஒருத்தர் ஒருத்தருக்கும் வரக்கூடிய குணங்கள்லாம் வந்து அங்கங்கே உள்ள பிளானட்ஸ் அதனுடைய அமைப்பை பொறுத்தும் இருக்கு அதுதான் முக்கியமாக பிளே பண்ணுறான் இவனுக்கு வந்து அழகு உணர்ச்சி அதிகமாக இருக்கு இவனுக்கு அழகுன்னா குழந்தையிலேருந்தே அழகான ட்ரெஸ் வேணும் அழகான பேனா வேணும் எல்லாத்துலேயும் அழகு நோக்கி போகிறோம் வளர்ந்த பிறகு பார்த்தா இவன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் இவனை பிடிச்சிருக்கு இவனே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இவனுக்கும் யார் யாரையும் பிடிக்குது இவன் வளரும் பொழுது இவனுக்கு ஒரு பெண்ணோட பழகி வளர்ற ஒரு சூழ்நிலை எந்த மாதிரிலாம் அழகாக இருந்தால் இவனுக்கு அந்த பெண்ணை பிடிக்குமோ அப்படிலாம் அழகாக இருக்கும் என்ன மாதிரி எல்லாம் அழகா பேசுனா இவனுக்கு அந்த பெண்ணை வேற வழியெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுமோ அப்படிப்பட்ட பெண்ணா இருக்காது என்ன மாதிரி எல்லாம் சுபாவம் இருந்தா இவனுக்கு அந்த பொண்ணை வேற வழியெல்லாம் விடவே முடியாதோ அந்த சுபாவங்கள் உள்ள பெண்ணா இருக்கா அவரோட பழகிட்டு பழக பழ பழகிட்டு இருக்கிறா என்ன மாதிரி எல்லாம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன மாதிரி எல்லாம் சர்வீஸ் பண்ணா என்ன மாதிரி எல்லாம் சேவை பண்ணா என்ன மாதிரி எல்லாம் நெருக்கடியில் உதவிக்கு இருந்தா வேற வழியே இல்லை இப்படி ஒரு பொண்ணை பார்த்தா இப்படி ஒரு பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணாம இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல சொல்ற மாதிரி பொண்ணா இருக்கிற அந்த மாதிரி குணங்கள் அந்த மாதிரி சர்வீஸ் பண்றான் அந்த பெண்ணோட வருஷ கணக்கில் பழகிற ஓடியாடி விளையாடுறான் ஊர் சுத்துறான் ஹோட்டல்ல சாப்பிட்றான் இவனை அப்சர்வ் பண்ணுன குண்டு இதை சுப்பிரமணியம் அப்சர்வ் பண்ணியிருக்கான் போண்டு சுப்பிரமணியம் இப்படி சுற்றிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணோட பைக்கில் காரில் அந்த பொண்ணோடையே கையை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறான் விளையாண்டுட்டு இருக்கிறான் விழுந்து எடுத்துருக்கிறான் அதான் பண்ணுறான் அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் போச்சு சுப்பிரமணியம் கல்யாணத்துக்கு கொண்டு வந்தான் கோல்டு கொடுத்தான் ஏய் அவசியம் மறக்காம வந்துடு கோல்டு பத்திரிகை வாங்கி பார்த்தான் ஷாக் ஆகிடுச்சு ஒரு முடி என்னடா ஆச்சு லூஸு என்னாச்சு உன் முகத்தில் ஒன்றும் சோகமே இல்லை ஆனால் சந்தோஷமாக கொண்டு வந்து பத்திரிக்கை கொடுக்குறேன் குண்டு கேட்டா சுப்பிரமணியம் ஒன்றும் புரியல என்ன என்ன நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே கல்யாணத்துக்கு வந்துடும் மறக்காம இல்லை என்ன இந்த பொண்ணு ஃபோட்டோ போட்டிருக்கு ஆனால் வேற யாரோ பையன் ஃபோட்டோ போட்டிருக்கு மாப்பிள்ளை சொல்லி ஆமாம் இது என்ன என்ன பிரச்சனை கல்யாணத்துக்கு வந்துடும் மறக்காம ஏய் இந்த பொண்ணு கூட நீ பழகிட்டு இருந்த ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த டேய் லூசு அவன் சித்தி என்னோட சித்தி பொண்ணுடா என் தங்கச்சிடா அவன் வீட்டுக்கு ஒரே பொண்ணு நான் தான் நான் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் என்ன எந்த மாதிரி குணங்கள் ஒரு பெண்கிட்ட இருந்தா கூட எந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்தா என்னால வேற வழியே இல்லை நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமோ அதே குணங்கள் தான் இவங்கள்ட்ட ஆனா நான் நினைச்சது கூட கிடையாது என்ன நினைச்சது கூட இல்லை அப்படி பேசுனா போவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் நம்ம பண்பாட்டில் இருக்கக்கூடிய சூக்மமான டெக்னாலஜி நீ சொல்ற உன்னுடைய உணர்ச்சிகள் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு அது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சூழ்நிலை காரணம் அது காரணம் அப்படின்னு நீ சொல்ற அந்த நபர் காரணம் அப்படின்னு நீ சொல்ற நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னா ஏய் நான் சேலஞ்ச் பண்றேன் எந்த மாதிரி எல்லாம் இருந்தா உன்னுடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்படும் சொல்றியோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க உனக்கு உணர்ச்சி பாதிக்கப்படலையே என்ன உனக்கு டிஸ்டர்ப் ஆகலையே காரணம் என்ன ஒன்னதான் சாப்பிட்டேன் ஒன்னதான் விளையாட்டேன் ஒன்னதான் சுத்தினேன் உனக்கு டிஸ்டர்ப் ஆகல காரணம் என்னன்னா நீ பார்த்த விதம் வேறு என்ன பார்த்துருக்க இவன் என் தங்கச்சி அவளை நான் நல்லா வாழ வச்சு காட்டணும் அவளுக்கு நான் நிறைய செஞ்சு பார்க்கணும் அவளுக்கு நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் என் தங்கச்சி யாரும் போக சொல்லக்கூடாது என் தங்கச்சி கஷ்டப்படுறவங்க யாரும் சொல்லக்கூடாது அவளுக்கு கல்யாணத்தை நல்லா பண்ணி வைக்கணும் நிறைய பேரை வைக்கணும் கிராண்டாக இருக்கணும் கல்யாணம் வர்றவங்கெல்லாம் ஆச்சரியப்படணும் என் தங்கச்சி நல்ல வீட்டில் போய் நல்லா இருக்கணும் அவளுக்கு குழந்தை பிறந்தாக்க நான் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு பைக்கில் சுற்றுவேன் ஸோ இவன் நினைக்கிற மாதிரி தள்ளு என்ன மாதிரி எனக்கு நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு நினைக்கிறானோ அதை விட நல்ல பொண்ணாக தான் இருக்கிறேன் ஒரு எனக்கு மனசு பார்க்குற விதம் வேறையாச்சு அப்படிதான் என்ன அர்த்தம் இதை அந்த கோணத்தில் பாலிஷ் பண்ணும் உறவுகள் அதே அர்த்தம் கொண்டு இருக்கா அங்க எனக்கு உரிமை இருக்கிறது கலாட்டா பண்ணி பார்க்குறேன் பண்ற தப்பு கிடையாது நம்ம அது தப்புன்னு நினைக்க கூடாது அதுக்குதான் அந்த உறவு இருக்கு அங்க வர்ற பிரச்சனையில டீல் பண்ணும் ஆனா உரிமை இருக்கிறது அத்தை பொண்ணு மேல இந்த பையனுக்கு உரிமை இருக்கு இந்த பையன்கிட்ட கலாட்டா பண்றதுக்கு அத்தை பொண்ணுக்கும் உரிமை இருக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அது எப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஏன் சித்தப்பா கூட கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு main reason very big reason காரணம் இதுதான் வேறு ஏதாவது ஒரு உறவு ஒன்று வந்து ஒரு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு காரணம் வந்து ஒரு உறவு வந்து அவாய்ட் செய்யப்பட வேண்டும் ஏன்னா அப்போதான் அந்த திசையில் இந்த மனம் பக்குவமாகும் இந்த உறவு இல்லாமலும் என்னால் பார்க்க முடிய வேண்டும் அப்படி அப்படி முடிஞ்சதுன்னா அது ஒரு பக்குவம் தான் மெச்சூரிட்டி அந்த மெச்சூரிட்டியை கொண்டு வரத்துக்காக அப்போ இருந்தே அவன் தங்கச்சி அவளோட தூரம் உட்காரு தொட்டு பேசாதா அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு தங்கச்சி நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு அக்கறை இருக்காதா அவளை நாளைக்கு எங்கேயும் கல்யாணம் பண்ணி போனோம்னாக்க நீ வலிக்கு விட மாட்டே போல இருக்கு இப்படி பேச்சுவாக்கில் இடையில இடையில சொல்லணும் சொல்ல சொல்ல என்னன்னா சொல்ல சொல்ல தான் பாலிஷ் ஆகும் மைண்டு மைண்டு பாலிஷ் ஆகுறதுங்கிறது சும்மா தங்கச்சிங்கிறதுக்காகவே இந்த கண்ணோட்டத்தில் வந்துடாது ஒன்றா பிறந்தது வீட்டில் பிறந்ததுனாலே வந்துடாது இது எத்தனை ஆயிரம் முறை இந்த மாதிரி நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு பக்குவம் இப்போ என்னென்னா பல வீட்டில் இதெல்லாம் சொல்லி வளர்க்குறது இல்லை இப்போ பெற்றோரும் பையனை என்ன பேசிக்கிறாங்கன்னா ஏய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா மார்க் என்ன வாங்கணும் இதுதான் மீதி விஷயத்தெல்லாம் அப்பாவை பற்றி சித்தப்பாவை பற்றி தங்கச்சியை பற்றி சித்தி குழந்தையை பற்றி அந்த கண்ணோட்டங்கள் எல்லாம் வளர்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் போகுது அப்போ என்னன்னா அந்த உறவுலேயே டிஸ்டர்பன்ஸ் வருது இன்னைக்கு சொசைட்டியில் இன்னைக்கு பல வீட்டிலலாம் இந்த இது பார்த்தா கொஞ்சம் சிக்கலாக வருது இவனுக்கும் சித்தப்பா பையன் பொண்ணுக்கும் கிடையாது வந்து உணர்ச்சி வந்து தங்கச்சி முறையை பார்த்தா தங்கச்சி ஆனால் இந்த பிரச்சனைலாம் எட்ட வந்திருக்கு பஞ்சாயத்து வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆ காரணம் என்னன்னா இது western culture western culture western போய் கற்றுக்கல காரணம் என்னன்னா ஈஸ்டர்னை கற்றுக் கொடுக்கல நம்ம வளரும் பொழுது குழந்தை வளரும் பொழுதே அந்த நபர்கள் மனசுல அந்த பெற்றோர்கள் உறவினர்கள் கூட இருக்கிறவங்கலாம் அந்த பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நேரம் இருக்கும் நம்ம என்ன பண்றோம் பையன் படிக்கிறான் பையன் படிக்கிறான் சாயந்தரம் வந்து டியூஷன் போ டியூஷன் போயிட்டு வந்து ஹோம் ஒர்க் பண்ணு இந்த குடும்ப விஷயங்களை பேசுறதுக்கு நேரமே இல்லை அந்த நபர்களை பத்தி பேசுனதில்ல அந்த நபர்களை பற்றி அந்த விதமான உணர்ச்சியை வார்த்தைகளால் தான் வளர்க்க முடியும் வேற எப்படி தானெல்லாம் வளராது அந்த மாதிரி பிறந்ததுனாலே தான் தானே வந்துடாது ஈவன் அம்மா அப்பா கூட அம்மா அப்பாட்ட அம்மா அப்பாங்கிற உணர்ச்சி எப்போ வரும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தான் பாலிஷ் நம்ம பாலிஷ் பண்ணுறது தான் சும்மா அம்மா அப்பாட்ட பிறந்ததுனாலேயே இவனுக்கு வந்து அம்மா தெய்வம் நல்ல உணர்ச்சி வந்துடாது சொல்லி கொடுத்துருந்தா வரும் சொல்லி கொடுக்கலன்னா வராது அப்படி இது இந்த மாதிரி வளர்க்கல அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி பார்த்தது இல்லை அப்படி பார்க்கறதுனா என்னன்னு தெரியாது எதோ தங்கச்சின்னு சொல்கிறாங்க அவர் தான் அவருக்கு அவருடைய சித்தி பொண்ணுடைய மாமா பையனுடைய இவங்களுடைய பைய பொண்ணு அதனால எனக்கு தங்கச்சி அவருக்கு இவருக்கு இவருக்கு அவருக்கு அவருக்கு இவருக்கு என்னவோ அது எத்தனை பேர் யாருன்னு கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்புறம் தங்கச்சினா எப்படி பார்க்கணுங்கிறதோ ஒரு குடும்பத்தில் ஒன்றா அந்த வீட்டு கதையெல்லாம் பேசணும் அந்த தங்கச்சியை பற்றி பெருமையெல்லாம் பேசியிருக்கணும் அப்படிலாம் பேசியிருந்தா அவனுக்கு வந்து அந்த உணர்ச்சி வந்துருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னைக்கா ஒரு நாள் பார்க்குறாங்க என்னைக்கா ஒரு நாள் கல்யாணத்தில் பார்க்க வேண்டியது ஒன்றா வரும்போது அந்த பொண்ணு பார்த்தா நல்லா இருக்கா அப்புறம் பார்த்து சிரிச்சுட்டு போக வேண்டியது அப்புறம் கலாட்டா பண்ணிட்டு போக வேண்டியது என்ன உறவுனே தெரியாது ஆனால் ஏதோ ஒரு ரிலேட்டிவ் அதனால தான் அந்த கல்யாணத்தில் இருக்கா தெரியுது நேருக்கு நேர் பார்க்குறாங்க அப்புறம் ஒரு சின்ன இது அப்புறம் அங்கே கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் போய் ஏதாவது இந்த படம் பார்த்தியா அந்த படம் பார்த்தியாங்க கேட்டுது அப்புறம் உடனே மொபைல் நம்பர் வேண்டியது அப்புறம் எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டியது என்ன உறவுன்னே தெரியல ஏதோ ரிலேஷன் தெரியுது அவ்வளோதான் அப்புறம் போதா குறைக்கு இன்னைக்கு என்ன கூப்பிடுறதுக்கு அங்கிள்னு கூப்பிடு ஆன்ட்டின்னு கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பாட்டே பேசினாலும் அங்கிள்ங்க இருக்குது ஆன்ட்டிங் இருக்குது இது அங்கிள்னா சித்தப்பாவா மாமா பாட்டே தெரியல அங்கிளோட பொண்ணு இருக்குது ஆன்ட்டியோட பொண்ணு இருக்குது ஐயோ இது அப்புறம் அதுக்குள்ளே எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் என்ன கொஞ்ச நாள் உணர்ச்சி செட் ஆகிடுது அப்புறம் இப்போ வந்து சொல்ல வேண்டியதே அவன் தங்கச்சிங்க அப்புறம் இவன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் என்னால் ஒன்று ஒத்துக்க முடியாது நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த பொண்ணு தான் அவனுக்கு தம்பி இருந்தாக்க தம்பி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அவனை கல்யாணம் பண்ண முடியும் இது பார்த்தா இது பிரச்சனை அப்போ எங்க இது கட்டமைப்பை கையாள தெரியுது அப்புறம் ஒன்றும் குறை சொல்ல வேண்டியது கையாள தெரியாதது பிரச்சனை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செயற்கைங்க ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் இயற்கை கிடையாது பண்பாடுங்கிறது செயற்கையாக கொடுக்கப்பட்ட கட்டமைப்பு இயற்கையான கட்டமைப்பில் என்ன இருக்குது பசி இயற்கையில் இருக்குது அப்புறம் துணை ஒரு ஆணுக்கு பெண் தேவைங்கிறது தான் இயற்கையில் அது மாமா பொண்ணு தான் இருக்கணும் சித்தப்பா பொண்ணு வேண்டாங்கிறதுலாம் இயற்கை இல்லை அதெல்லாம் செயற்கை நம்ம ஏற்படுத்துது அந்த கட்டமைப்புக்கு தேவை ஒரு ஆணுக்கு பெண் பெண் ஆகும் அப்புறம் தூக்கம் வந்து தூங்குறதுக்கு ஒரு சௌகரியமான இடம் தேவை ஓரளவுக்கு சௌகரியமான இடம் நிம்மதியாக தூங்குறதுக்கு அது ஆளுக்கு ஆள் இடத்துக்கு இடம் மாறலாம் சௌகரியம்னா அந்த வார்த்தை விளக்கம் ட்ரெயினில் ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தூங்குறதுக்கு சௌகரியமான இடம்னா என்ன அட்லீஸ்ட் உட்காரத்துக்கு ஒரு இடம் தரையிலேயாவது உட்காரத்துக்கு ஒரு இடம் அல்லது அந்த சேர்ல சாஞ்சிக்கிறதுக்காக முடிஞ்சுன்னா போதும் இப்படிங்களா சார் அது அவனுக்கு சௌகரியமான இடம் அப்போ ஆளுக்கான சௌகரியங்கிற ஒரு இடம் மாறும் ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு சௌகரியமான இடம் அப்புறம் ஒரு செக்யூரிட்டி ஒரு பாதுகாப்பு ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வீடுனா ஒரு போட்டு தூங்க போனால் கதவு சாத்திருக்கா மாதிரி ஏதோ ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்புங்கிறதுக்கு என்னென்னலாம் உதவி எதிர்காலத்துக்கு ஒரு கொஞ்சம் பண்ண டெபாசிட் என்னென்னவோ சொல்கிறான் செக்யூரிட்டிங்கிற வார்த்தைக்கு பொருள் ஓகே நீ எதை செக்யூரிட்டின்னு நினைக்கிறீங்க அது இவ்வளோ தான் இயற்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா உயிருக்கும் தேவைப்படுறது சிங்கத்துக்கும் தேவைப்படுது செக்யூரிட்டி கோவையில் போய் தூங்குது புறாவுக்கு தேவைப்படுது செக்யூரிட்டி அதுக்கு ஒரு கூட்டு தேவைப்படுது ஸோ அதுக்கு பசி இருந்ததுன்னாக்க சாப்பிட்றதுக்கு வேணும் அதுக்கும் வாழ்க்கை துணை தேவைப்படுது இதெல்லாம் இயற்கை ஆனால் பண்பாடு குடும்பம் எல்லாம் செயற்கையாக வடிவமைக்கப்பட்டது செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட மிஷின் பராமரிக்கப்பட்டால் தான் இருக்கும் பராமரிக்கப்படாமல் இருக்காது இயற்கையிலே உண்டு பண்ணப்பட்டதுலாம் இயற்கையிலே பராமரிப்பு இருக்கு மழை வெயில் சூரியன் எல்லாம் நம்ம போய் பராமரிக்கல ஆயில் போடலை கிரீஸ் போடலை அதாவது தானே சூரியன் இது பூமி சுத்துறதுக்கு செவ்வாய் கிரகம் சுத்தறதுக்குலாம் நம்ம ஒன்றும் போய் கிரீஸ் போட வேண்டாம் ஏதோ டெக்னாலஜி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது ஆனால் நாம் ஏற்படுத்தின டே கட்டமைப்புக்கு நம்ம தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் காரு பைக் நம்ம ஏற்படுத்தணும் நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும் இப்போ குடும்பங்கள்லாம் நம்ம ஏற்படுத்தின கட்டமைப்பு நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டெனன்ஸுங்கிறது எப்படி வார்த்தைகளால் தான் மெயின்டெனன் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் சார் இதெல்லாம் வந்து அட்வைஸ்னாலலாம் மெயின்டெனன்ஸ் சும்மா ஈஸி கிடையாது வார்த்தைகள் போதுமான அளவுக்கு எடக்குவேட்டாக கொடுக்கப்பட வேண்டும் ஒரு மிஷினை பராமரிக்கணும் மாமாங்கிறது ஒரு மிஷின் சித்தப்பாங்கிறது ஒரு மிஷின் கல்யாணம்ங்கிற ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு மிஷின் கருமாதிங்கிற ஒரு சடங்குங்கிறது ஒரு மிஷின் வழிபாடுங்கிறது ஒரு மிஷின் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மிஷின் ஒன்று ஒன்றுக்கும் உரியவாறு நீங்கள் மெயின்டைன் பண்ணதான் அந்த மிஷின் லைவாக இருக்கும் இல்லைன்னா அது துருப்பிடிக்கும் அப்புறமேலுக்கு போய் இவன் என்ன இப்படி இருக்கானு குறை சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து குறை சொல்ல சொல்லு அப்புறம் வந்து சண்டை செஞ்சிடுவோம் உனக்கு ஒன்று சொல்லு இதுதான் அக்ரிமெண்ட் என்கிட்ட யாராவது வந்தாக்க நான் எதாவது சொல்லுவேன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துருக்கு என்கிட்ட பஞ்சாயத்து கொண்டு வராங்க நான் அவங்களை பிடிச்சி திட்டி விட்டுறது யாரோ பேரண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நீங்க குழந்தையிலிருந்து இப்படி பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை பையன் நல்லா படிக்கணும் பையன் நல்லா படிக்கணும் அப்ப கல்யாண வீட்டுக்கு போறீங்க வரீங்க குழந்தைகளை அழைச்சிட்டு போகணும் கதை சொல்லு பல பேரோட பல பேர் குடும்பங்களை பத்தி கதை சொல்லணும் ஒருத்தர் ஒருத்தரை பத்தி விளக்கணும் அவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமா விளக்கணும் அவங்க வீட்டு சம்பவங்களை சொல்லணும் அவங்களை பத்தி நல்ல அபிப்பிராயங்களை கொண்டு வரணும் உணர்ச்சிகளை கொண்டு வரணும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை நீ ஒன்றும் கல்யாணத்துக்கு போக வர வேண்டாம் நானே போயிட்டு இருந்துக்கிறேன் உனக்கு குவார்டர்லி வந்துருச்சு நீ படி எங்கேயும் அடிச்சுட்டு போறதில்ல யாரை பற்றியும் சரியான கண்ணோட்டங்கள் வர்றதில்ல நீ படி நீ படி அப்புறம் இன்னைக்கு வந்து அவனுக்கு வயசு வந்த பிறகு இவன் ஏன் இப்படி பாக்குறான்னு நீ கேட்டா இது என்னது கேள்வி உங்களுக்கு எது வேணும்னு முடிவு பண்ணுங்க பையன் வந்து பையனா இருக்கணுமா பண்பாட்டோட இருக்கணுமான்னு பணம் சம்பாதிக்கணுமாங்க பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பணத்தை வச்சுட்டு அவனுக்கு எப்படி வாழ தெரியுமோ அது வாழறான் அவன் அவ்வளவுதான் உண்மையில சொல்றேன் சென்னையில கிளாஸ் நடத்த முடிச்சது ஒரு பெரிய அனுபவம் பெரிய ஷாக் அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப போகாரு நான் ரெண்டு விஷயத்துல ஒரு கப்பல் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அல்மோஸ்ட் டைவர்ஸ் வரைக்கும் வந்தாச்சு லவ் மேரேஜ் ஸோ வேற வழியில் இதுக்கப்புறம் வாழறதுக்கு எந்த காரணமும் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதுக்கு பிடிக்கல அப்புறம் என்னென்னா இந்த சூழ்நிலையில அந்த கப்பலுடைய ஒரு ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில் வகுப்பு முடிச்சிருந்த ஒரு நபர் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த சுவாமிஜி வச்சுட்டு எப்படியோ கிளாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் எப்படியோ அவங்களுக்கு கிளாஸை யாரும் பிடிக்காதுக்கா இவங்க ரெண்டு பேரும் இல்லை எப்படி கிளாஸை பற்றி பேசுறதுன்னு தெரியலன்னு ஒரு நபர்கிட்ட அப்புறம் கடைசியாக என்னமோ பேசி கெஞ்சி கூத்தாடி கிளாஸ் வந்தாச்சு கடைசியாக கிளாஸ் வந்து ஒன்றாவது நிலை ரெண்டாவது நிலை முடிச்சாச்சு முடிச்சுட்டு பார்த்தா அவங்க மாறிட்டாங்க ரொம்ப ஒற்றுமையாகிட்டாங்க ரொம்ப ஐக்கியம் அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் ரொம்ப நியோன்யமாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த பையன் வந்து டோட்டலாக மாறி போயிட்டான் நிறைய கம்ப்ளைண்ட் பார்த்தா பையன்கிட்ட இருந்தது பையன் முழுக்க மாறிட்டான் அவன் வந்து நான் ஒன்றும் தனியாலாம் ஒன்றும் அட்வைஸ் பண்ணதே இல்லை வகுப்பே பார்த்தோம்னு நமக்கு தெரியும் வகுப்பு முடிஞ்சு ஆனால் ரெண்டாவது வேலை முடிஞ்சு மூணாவது வேலையாக போயிருக்கப்ப அந்த பேசும் எனக்கு நான் ரொம்ப மாறிட்டேன் குருஜி இது மாதிரி நான் கற்பனையே பண்ணலை என்கிட்ட என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நான் கரெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா போனேன் எனக்கு யாரும் சொல்லித்தரல இதெல்லாம் அவன் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு யாரும் அது சொல்லித்தரல ஆனால் அந்த பையன்கிட்ட பேசுன பிறகு தெரியுது அந்த பையன் பெரிய பிரில்லியன்ட்டு ரொம்ப மனசாட்சி உள்ள பையன் அந்த பையனால் தப்பு பண்ண முடியாது ரொம்ப ஹனஸ்டான பையன் ஆனால் அவன் ஏன் தப்பு பண்ணியிருக்கான் அவன் பண்ண தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த பொண்ணு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க முன்னாடி இந்த கிளாஸ்க்கெலாம் வரதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கா ஒரு பிரச்சனை எனக்கே பயமாக இருந்தது இந்த நபரை சரி இந்த நபரை சரி பண்ண முடியும் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல ஆனால் உண்மையிலேயே அது சேலஞ்சு தான் அந்த நபர் சரியானதெல்லாம் அந்த நபர் இல்லைன்னா உலகத்தில் வேறு யாராலையும் சரி பண்ண முடியும் அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள அவர் சிக்கி வைக்கிறார் கட்டமைப்புனாலே மன கட்டமைப்பு தான் உடல் சார்ந்த குடும்பம் தொழில்ங்கிறதுலாம் ரெண்டாவது பிரச்சனை பெரிய பிரச்சனையே மனசு கட்டமைப்பு அதுலேருந்து கொண்டு வர முடியுமாங்கிறது பெரிய சேலஞ்சு அந்த நபர் இயற்கையாக ரொம்ப ஈஸியாக மாறி போயிட்டார் அப்புறம் அந்த பையன் சொன்ன ஒரு உரி நான் என்கிட்ட நடந்த மிஸ்டேக்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் குருஜி ஆனால் இதுதான் உண்மை இது இப்படி தானே நம்மளால் இதை எப்படி மறக்க முடியும் அவன் சொன்ன ஒரு ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அவன் சொன்ன விதம் நல்லா இருந்தது அவன் சொன்ன வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது இப்படிதான் அப்படின்னா இதை நம்மளால எப்படி மறுக்க முடியும் சொல்றான் அவ்வளவு பெரிய முரடனா காட்சி தந்த காட்சி தந்தான் ஒன்றும் முரடனெல்லாம் இல்லை ஏன்னா அவன் மனக்கட்டமைப்பு அப்படி மனம் கட்டமைக்கப்பட்டு உள்ளது பெற்றோர்களால் உறவினர்களால் என்ன பண்ணுறது அவன் கிறுக்கா இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது இப்போ சொல்கிறான் இதுதான் உண்மைன்னா அப்புறம் என்ன குருஜி இதை நம்ம எப்படி மறுக்க முடியும் அப்படிங்கிறான் அப்படின்னா இவ்வளோ நாளாக அவன் முரடனா காட்சி தந்ததுக்கு அந்த வாழ்க்கையில் இருந்ததுக்கு காரணம் என்ன இவ்வளவு நாளா அவங்களுக்கு அது சரின்னு தெரிஞ்சுட்டு இருந்தது அதை தோண்டிட்டு இருந்து நம்பிக்கிட்டு இருந்தா அதனாலதான் தான் தப்பு பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது அப்ப அந்த கட்டமைப்புக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்கும்போது மாறுவேன் ஆனா அந்த எஜுகேஷன் டைம் தேவைப்படுது எல்லாமே வார்த்தைகள் சார் இதெல்லாம் டீச்சிங் டெக்னிக் புரியணும் adequate amount of words in right way of application போதுமான அளவுக்கு வார்த்தைகள் சரியான விதத்தில் வைக்கப்பட வேண்டும் ஏழு இருக்குது இப்போ நான் சொன்ன வாக்கியத்துல ஒரு ஒரு வார்த்தையும் நான் முதல்ல சரியாக வச்சுருக்கேன் முதல்ல பாக்கணும் அதெல்லாம் எத்தனை ஆயிரம் கோணங்கள் பரிசீலிக்கப்பட்டிருக்குங்கிறதே பெரிய அதை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் வேற வழியே கிடையாது அதுக்கு டைம் தேவைப்படும் டைம் எடுத்துக்கிட்டு தான் அவங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது மனம் சார்ந்தது தான் அதிகமாக உடல் சார்ந்தது கிடையாது உடல் சார்ந்ததுன்னா வீடெல்லாம் கூட உடல் தான் வீடு உடைகள் எல்லாம் உடல் சார்ந்ததுன்னா ஸோ மனம் சார்ந்தது தான் மேஜர் அப்போ மனம்ங்கிறது வார்த்தைகளால் கட்டமைக்கப்படுவது நீங்கள் வார்த்தைகளை ஈடுபடுத்தி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது வார்த்தைகள் அது வார்த்தைகள் ஈடுபடுத்துறதுன்னா அதுக்கு பேர் தான் டீச்சிங் எஜுகேஷன் அதுக்கு நீங்கள் நேரம் செலவு பண்ணி தான் தீர்ந்து வேறு வழி கிடையாது இதை நீங்கள் செய்யலைன்னா வாழ்க்கை மெல்ல மெல்ல உடல் சார்ந்ததாக மாறிக்கும் அப்புறம் அதுக்கு பேர் தான் மிருக வாழ்க்கை ஏன்னா மிருகங்கள்லாம் உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்கிறது மனம் சார்ந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறைச்சாங்க சும்மா அதிகமான கொஞ்ச நேரம் ஒரு லவ் தவிர அதுக்கெல்லாம் ஒன்று தெரியாது தனக்குன்னு லவ் பார்ட்னர் அதுக்கும் மன உணர்ச்சி இருக்கு தனக்குரிய காதலன் அல்லது காதலி ஒரு தேவை இருக்கு அந்த தேவையும் கூட பெரும்பாலும் உடல் தேவைக்காக இருக்கு ஆனால் அந்த உடல் தேவை பூர்த்தி ஆகிற வரைக்கும் மன தேவை இருக்கிறது அவைகளும் அந்த லெவல்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க உண்மைதான் ஆனால் அதை தவிர வேற டைமென்ஷன் கிடையாது வேறு காரணங்கள் கிடையாது அதெல்லாம் எந்த உயிரினங்களும் அம்மா அப்பா கூடலாம் வாழ்க்கை வாழ்க்கை லவ் எல்லாம் அம்மா அப்பா விட்டுருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையோட எவ்வளோ நேரம் சேர்ந்துருக்கோ அவங்க எவ்வளோ நேரம் சேர்ந்துருக்கோ அவ்வளோ நேரம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கம்பெனி மாறிக்கிட்டு போயிட்டு அதுக்கு மேலே ஒன்றும் நீடிப்புலாம் கிடையாது அதுக்கு குடும்ப கட்டமைப்புலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது அப்போ அந்த மாதிரி போயிடுவோம் நீங்கள் இந்த இந்த வார்த்தைகளாலான மனக்கட்டமைப்புக்கு நேரம் கொடுக்காம போனால் இவனும் அந்த மாதிரி போயிடுவான் ஆடு மாதிரி போயிடுவான் இன்னைக்கு அதான் நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க அதனால் இந்த குடும்பம்ங்கிற கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய சாதனம் இது சாதாரண மனுஷன் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கணும்னா குடும்பங்கிற கட்டமைப்பு வேணும் வேற வழி கிடையாது அப்புறம் குடும்பங்கிற கட்டமைப்பும் ஞானத்தை அடைந்து ஞானியாக ஆக்குவதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது இதெல்லாம் என்னன்னே தெரியாம இந்த எல்லாம் பேசிட்டு இருக்காரு இந்த குடும்பத்துல உள்ள ஒன்று ஒன்றையும் ஏற்படுத்தினது ரிஷிகள் ஞானிகள் ஞாபகம் அருகாலில் விபூத்தி வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வைக்க சொன்னாங்கன்னா ஞானிகள் குடும்பம் தேவையில்லைன்னா அருகால் எதுக்கிட்டா அதுக்கு ஏன் போய் விபூத்தியை பூசுறேன்னு சொல்லியிருப்பார் அன்னைக்கு என்ன அப்புறம் இத்தனை தூரம் அவங்க யோசிச்சு செய்யறாங்கன்னா அவங்க முட்டாலாம் இருக்க முடியாது என்னுடைய அடிப்படை நம்பிக்கை காரணம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி நபர்கள்ட்ட தான் நானும் போய் படிச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது இதெல்லாம் வந்து தூக்கி எறியணும்னா இதை ஏன் கொடுத்தாங்க இதை கொடுத்துருக்க முடியாது ஏன்னா கொடுத்தது ஒன்று ஒன்று ரிஷிகளாக இருக்கு ஞானிகளாக இருக்கு சாதாரண கட்டமைப்பாக இல்லை இதெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்குது பெரிய மிஷினாக இருக்குது அப்போ இது வந்து சின்ன ஆள் பண்ணியிருக்க முடியாது எதேச்சியா வந்திருக்க முடியாது எதேச்சியா வந்திருக்க முடியாதுங்கிறதுக்கு இன்னொரு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்னன்னா இது எதேச்சியா வந்ததுன்னா இதே போல் கட்டமைப்பு அமெரிக்காவில் இல்லை ஜப்பானில் இல்லை லண்டனில் இல்லை அப்போ இங்கே இருக்கிற கட்டமைப்பு வேறு மாதிரி இருக்குது இது முழுக்க முழுக்க இங்கே கனெக்டடாக இருக்குது எங்கே பார்த்தாலும் மோட்சத்தோட கனெக்டடா இருக்குது அது இலை பொருள் கா இலைமறை காய் மாதிரி அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்கு நான் பார்க்குறேன் எத்தனையோ கிறுக்கல்கள் முரடர்கள் வீட்டிலலாம் தங்கியிருக்காங்க இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காத தான் தங்கியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அவங்களும் காலையில் எழுந்திரிச்சா ஒரு பக்தி பாடல் போடுறாங்க அந்த பாட்டில் பார்த்தா குருவாய் வருவாய் அருள்வாய் என்னைக்கோ ஒரு நாள் குருவா வந்து எனக்கு புத்தி கூடண்டா வருது இவனுக்கு மோட்சம் பிடிக்கலனாலும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு கரெக்ட் அந்த பாட்டில் அட்லீஸ்ட் மியூசிக் பிடிச்சிருக்கலாம் பாட்டே பொருள் புரியாமல் இருந்திருக்கலாம் என்னைக்கா ஒரு நாள் அந்த இடத்துல அந்த வரி அவன் அவனை அறியாமல் முணுமுணுக்கிறான் ஒரு ஒரு வாய் ஆறு வாய் அது வருது இப்படி மெல்ல மெல்ல மெல்ல நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம் குடும்பத்தில் கட்டமைப்பு இதெல்லாம் இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறது வந்து போகிறது வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு ஜுரம் போகணுன்ட்டு ஆனால் அங்கே போனாக்கா அங்கே பண்ணுற அர்ச்சனையில் பாடுற பாட்டில் ஒரு உரி மோட்சத்தை பற்றி ஒரு ஒரு உரி குருவப்பாவை பற்றி ஒரு அங்கே உள்ள சிலையில் சிற்பத்தில் ஒரு குரு உபதேசம் பண்ணுற மாதிரி ஒரு ஸோ இப்போ ஆயிரம் சிலையில் அந்த சிலையும் பார்த்து வைக்கிறான் அதுவும் மனசில் பதியுது அப்போ குடும்பங்கிறது கட்டமைப்புக்காக தானே இவன் கோயிலுக்கு போனான் சித்தப்பா நல்லாங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போனான் அங்கே போகிற சாக்கில் இந்த ஒரு வரி காதல் விழுந்தது அதை கேட்டு அப்படியே குழைச்சிக்கிறான் பிறகு என்னையோ நான் இந்த பிரிவில் அடுத்த பிரிவில் குடும்பங்கிற கட்டமைப்புலாம் மிகப்பெரிய விஷயம் யாரும் மோட்சத்தை நோக்கி போகவே தேவையில்லை மோட்சம் லட்சியம்னு புரிஞ்சுக்கிட்டு குடும்பங்கிற சாதனமாக அப்ளிகேஷனை ஈடுபடுத்தினாலே போதும் குடும்பமும் என்ஜாயபிள் குடும்பமும் சௌகரியத்தை கொடுக்குது அது கொடுக்க வேண்டிய பலமே கொடுத்துருக்கு ஒரு கல் ரெண்டு மங்கை மன நிறைவோடு சொல்கிறாங்க ஆ நிறைவோடு எல்லாம் ஆகும் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் எல்லாம் இல்லாமல்லாம் போனால் என்னென்ன கஷ்டம்லாம் சொல்ல முடியல அந்த கஷ்டத்தை எல்லாம் சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க தேவையில்லாத நான் கண்ணு மேலே பார்க்குறேன் நான் பெரிய பணக்காரர்களாக இருந்து கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்துருக்கேன் பாருங்க நிறைய அது இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நான் கம்பெனியில் இருந்தேன் ஸோ எலக்ட்ரிஸ் வைக்கிற Narain Karthikeyan motor bike famous ஆனவங்க எல்லாத்துக்கும் பேனர் வச்சுருப்பாங்க நான் வந்து first first motor bike formula காரில் வின் பண்ணும்போது சொன்னாங்க சொன்னாங்க it's another Tendulkar coming from இந்தியான்னு சொன்னாங்க ஓ அந்தளவுக்கு ஃபேமஸான அந்த பையன் அவங்களுடைய சித்தப்பா அவர்கிட்ட வந்து வேலைப்பட்டுருந்தேன் இந்த பையன்லாம் சின்ன பையனாக வரும்போது பையன் நம்ம தனுஷ் மாதிரி இருப்பான் அங்கே வந்துட்டு போயிட்டுருப்பான் அவ்வளோ பெரிய பணக்காரன் அது பிரவீன் பணக்காரர் ஆனால் அதெல்லாம் அவர்கிட்ட நல்ல குணம் வந்துச்சு யார் குணம் செய்வார் நான் அதுக்கு நிறைய செஞ்சிருக்காரு அதே டைமில் அவரோட சில கெட்ட பழக்கங்களும் சில பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து அவர் மீறவும் முடியும் அந்த மாதிரி இருந்திருக்காரு அவ்வளோ பணக்காரர் இருந்தவர் எங்கிட்டலாம் சொல்லியிருக்காரு புஷ்பா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு அப்படின்னு கேட்டு நான் என் ஒர்க்கரை பற்றி எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க யாராவது எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு எதுக்கு கேட்டால் இல்லை நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நான் காசு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா வேலை செய்வாங்க இல்லை மற்றவங்க என்ட்ரி தரணும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க என் தரமாட்டேன் நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்க கூடாது ஸோ அவ்வளோ போலீஸ்னா இருக்கிறதுக்கு இப்படி எம்ப்ளாயி லெவலில் வந்துருக்கு ஒரு டைம் வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆச்சு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி சேலரி போட்டிருந்தாங்க அஞ்சாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு எங்கேருந்து ஃபண்டு வரல கேட்டு எல்லா இடத்துலையும் ஃபண்ட் இல்லை பேங்க்ல இருக்கிறதா எங்கேயுமே ஃபண்ட் வரல எங்களுக்கு ஆனால் போலீஸ் இருப்பாங்க ஜெகப்பட்ட போய் சொத்து இருக்கு அவர்கிட்ட ஒன்றுமே பண்ணல தேதி ஆறாம் தேதி போனார் என்ன பண்ணுறது தெரியல அவர் ஒரு பென்ஸ் கார் வச்சுருந்தார் நேரம் அப்புறம் அடுத்த போகும்போது பார்த்தா வரும்போது டாக்ஸி வராது ஏன்னு கேட்டால் காரை விட்டு அந்த காசை குடிக்கிட்டார் என்ன சாலை சேலரி பென்ஸ் காருங்க எப்பா பதினஞ்சு லட்சம் வேணுமோ அதை அதை வந்து டோட்டலாக வந்து பத்து லட்சம் கொடுத்து காசு வேண்டும் எப்படி பண்ணுறேன் நாளைக்கு வாங்கிக்கிறேன் பண்ண நான் வாங்கிக்கிறேன் ஆனால் இவன் நாளைக்கு கடன் வச்சிருப்பான் மளிகை கடையில் குடி கூட விட அப்படி செஞ்சவர் கடைசி நேரத்தில் அதே ஆஃபீஸில் நாங்கள் ஆஃபீஸ் பாய் ஒரு பையன் இருந்தான் ஆஃபீஸ் பாயா அந்த பையன் கடைசி வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் ஆஃபீஸ் பாய் இருந்தாங்க அவன் வந்து ஒரு குடும்பத்தில் இந்த குடும்ப கட்டமைப்பு ரொம்ப மோசமாக போச்சு அவன் செய்யல ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு அதெல்லாம் என்ன பண்ணாங்க இவரை தூக்கி வெளியே அந்த வீட்டை விட்டே வீட்டில் இருந்து வந்துட்டாங்க யாரு அவ்வளோ பெரிய பணக்காரர் கூடி சொல்ற அவங்க வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க ஒரு ஒரு ஒய்ஃபு அப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ அந்த இது கொஞ்சம் கொலாப்ஷன் அந்த அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொலாப்ஷன் என்னாச்சு அவங்க என்ன சேர்த்து விளையாடிச்சிட்டாங்க இவர் பிடிக்காம ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துருக்காரு அப்போ ஏதோ கட அவர் இறந்து போகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னால் தான் ஏதோ சாவி ஏதோ இங்கே இருக்குது எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ இந்த பையன் ஆஃபீஸ் பாய் அங்கேயே பதினாறு வருஷமாக இருக்கும் அந்த பையன் என்ன பண்ணால் ஏன்னா இவர் ரொம்ப டாப்பில் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிறாங்க ஏன்னா அந்த ரைஃபிள் கிளப்பில் போய் போய் நான் குழம்புக்கு அத்தனை பண்ண நம்ம சொல்லாமல் போனவர் அந்த அளவுக்கு அந்த இதில் கம்பி பண்ணி நிற்கிறவர் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் போய் பார்த்தா இந்த ஆஃபீஸ் பையனை வந்து ஆறு மாதம் கழிச்சு ஆறு மாதம் ரெண்டு ஒரு வருஷம் பார்க்குறாங்க அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கியிருந்தார் அவ்வளோ பெரிய ரேஸ் கோஸ்ட்டில் அவ்வளோ பெரிய பங்களா எத்தனை கோடி பங்களா எத்தனை கோடி நீங்கள் கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கோடி பெரிய பங்களா அது அந்த இது அது மாதிரி எல்லா ஊர்லேயும் சொத்து இருக்கு அவர் ஏகப்பட்ட கோடி கோடி இன்னும் இருக்கு சொத்து என்னாச்சு இது போய் பார்த்தா கட்டில் எந்த எந்த வந்தாராம் இந்த பையனை பார்க்கவே நம்ம எப்படி யாரும் பார்த்துடல வந்து பார்த்து பையன் பேர் ரவி ரவி என் நிலைமையை பார்த்தியா அப்படின்னு பண்ணிவிட்டான் அழுக்கு வேஸ்ட்டு அழுக்கு பண்ணி அவருக்கு பேர்ல கிட்டத்தட்ட ஒரு நானூறு கூட ஐநூறு கூட பணம் இருக்குங்க பணம் காப்பாத்துறாரு அப்புறம் அவர் ரெண்டு வீட்டில் இறந்து போனாங்க என்ன வயசுல வெளியில வெளியில் வரும்போது அவருக்கு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பது வயசு அவர் வயசு இருக்கும் அவரு வயசு இருக்கும் அந்த வயசில் அந்த இஷ்யூ சந்திக்க முடியாது இன்னைக்கு இருந்தால் என்ன இன்னைக்கு பையன்லாம் பாருங்க எப்போ மேலே போயிருப்பாங்க பிள்ளைகளாம் அது ஏன்னு கேட்டால் மெயின் திங் குடும்ப கட்டமைப்பு சரியாக இல்லாததுனால் அந்த வினை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பணத்தை பணத்தை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் பணத்தை பணம் இருந்தும் அவர் பேர் எல்லாம் இருந்தும் பண்ணவே முடியல அவர் இறந்து போகும்போது வாசி சொல்லியிருக்காரு என்ன நாங்கள்லாம் அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கம்பௌண்ட் வெளியே வந்துட்டோம் ஏன்னா ஒரு சூழ்நிலை வந்துச்சு கூட சொல்லிட்டாரு என்னால் எனக்கு நடத்த முடியலப்பா நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன வேணும் வாங்கிட்டு கிளம்புங்க நீங்க அப்புறம் கடைசியாக வந்து எல்லாத்துக்கும் கிராஜுவேட்டி தர சொல்லிட்டாரு ஒரு வாக் வாக்கு கொடுத்தாரு அது கொடுக்க முடியல சரி நான் பார்த்துட்டு பணம் வந்து கொடுத்தாங்க அப்புறம் அவரோட சேர்ந்த மக்கள்லாம் வந்து வெளியில் போனது கிராஜுவேட் தரணும் வெளியில் அப்படியே ஒரு பாலிஷ் பண்ணி பாலிஷ் கொடுத்தாரு அப்போ கடைசி இறந்து போகும்போது நான் மருமனை கூப்பிட்டு மருமகன் தான் அத்தனை பண்ணது இவரை கொடவு பண்ணது அவனை கூப்பிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வேலை செஞ்சுருந்தாங்க ஸ்டாஃப்ஸு அவனை கிராஜுவேட் தரேன்னு சொல்லியிருந்தேன் கடைசியாக என் சொத்து இந்த அடையாளம் கொடுத்து கொடுத்துரு சொல்லி சார் சரி அதுக்கப்புறம் அந்த அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ செட்டில் பண்ணி பத்து வருஷம் கழிச்சு டேரி கிடச்சிது இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆகுது நாங்கள் வாங்க வாங்குற அவசியம் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே கமலேஷ் ரோட்டில் அந்த பில் நாங்கள் இருந்த அந்த பில் இடிச்சிட்டு பெரிய மால் கட்டிட்டு பெரிய மால் இருக்காங்க நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் அங்கே அங்கே இருந்தது நாங்கள் வேலை செஞ்சது அவர் கம்பீரமாக நின்றது இதுதான் நான் வாங்க போகிறோம் பார்க்கறது ஸோ குடும்பங்கிற கட்டமைப்பு சீர்குலைஞ்சு போச்சு அதனால தான் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நேருக்கு பார்த்துருக்கேன் நம்ம இப்படி இருக்கா இல்லைங்களா தேவர் சொல்லி தேவர் ஃபிலிம்ஸ் எடுப்பாங்க சின்னப்பா தேவர் எவ்வளோ பெரிய மனசு இன்னைக்கு உலகத்து எங்கே வேணாலும் தெரியாது தமிழ்நாடு சொன்ன எல்லாத்தையும் தெரியாது இந்தியாவில் எவ்வளோ ஃபேமஸ் வரும் அவர் பையன் இப்போ தான் ரீசனாக ஒரு படம் நடிச்சிருக்கான் இல்லைங்களா அந்த மகாபாரத்தில் ஒரு சீன் நடிச்சிருக்காங்க ரோல் கொடுத்துருக்காங்க இப்போ இது ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா சின்னப்பா தேவர் கல்யாணம் மண்டபம்னு சொல்லி அங்கே வந்து அங்கே இருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் சொல்லுறாங்க அங்கே இருந்து மாதம் ஒரு ஒரு மூட்டை அரிசி என்னமோ வந்து ரெகுலராக கொடுத்துருக்காங்க அந்த ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அத்தனை சுற்றி அடிச்சிட்டான் அடிச்சுட்டு ஒரு மூட்டை அரிசியை வெயிட் பண்ணுறாங்க அந்த ட்ரஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க அவனுக்கு சின்ன பார்த்தாலும் எவ்வளோ பெரிய ஆள் இன்னும் ராமனுக்கு பையன் இப்போ ராம மகாபாரதத்துக்கு ரோல் கொடுத்து நினச்சிக்கிறாங்க இதுக்குள்ள நிறைய உள்ள பார்த்துக்கிட்டேன் நிறைய பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கான்சென்ட் பண்ணாமல் தொழில் தொழில் தொழில் அதில் போனதுனால அவருக்கு அப்புறம் அந்த சந்ததிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ஸ் ஆகிடும் அதான் அந்த பணம் அந்த பதவி அந்த அந்த புகழ் இதை வச்சுட்டே இருக்கார் அந்த குழு நடந்துருக்குது அவர் மறைஞ்சிட்டாருன்னா இந்த குடும்பம் சின்ன பண்ண நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அவங்க அவங்க வேலைக்கு நினைப்பு என்னன்னா உனக்கு என்ன படிக்கிறது பணம் வேணும் நான் தரேன் நீ ஆசையில் தங்கி படி எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் இவரு நினைச்சுக்கிறாங்க கூட சொல்லணும் இதெல்லாம் ஒரு நம்ம இது வந்து சம்மதம் இல்லைன்னா கூட இது கூட ஒரு வகையில பாவத்தை உண்டு பண்ணுவதாக இறந்து போன அப்படின்னா கூட பாவத்தை உண்டு பண்றது தான் பாவம் தான் பாவம் அதனால வந்து நான் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம நம்ம லேர்ன் பண்ணதை நமக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தாகணும் குடும்ப கட்டுப்பாடை சொல்லி கொடுக்கறதுக்கே நமக்கு காலம் தப்பில அதுல இந்த என்னென்னத்தையோ புத்தகத்தை கொடுத்து படி படின்னு சொல்லிட்டு எதுக்கு எல்லாம் படிச்சு நான் இதெல்லாம் நிறைய வாழ்க்கை நிறைய பேர் எனக்கு கோயம்புத்தூர் நிறைய பேர் கண்மூல நிறைய பேர் இதெல்லாம் அன்னைக்கு போனா அன்னைக்கு போய் நம்மளாம் சேர்ல உட்காந்து பார்த்தவங்க நான் அன்னைக்கு அந்த அன்னைக்கு நான் இருக்கேன் பெருசாக நான் வளரல இருந்தாலும் அவங்களாம் அவ்வளோ உயரத்துக்கு பத்து கீழே ஓட்டி கிடக்கிறத பார்த்து நான் பார்க்க போகிறதுக்கு சங்கமாக அவங்களை பார்க்க நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பீரமாக ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் பக்கத்து கை நின்று கேட்டிருந்த போது இப்போ அங்கே போகும்போது அவர் ஆள் ஓட்டி இடிக்க உட்காந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கீழே சூ சம்மந்தமே இல்லாத தான் உட்காந்து அவர் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்குறது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க என்னோட கேஸில் இந்த முப்பது வருஷம் நடக்கிற இந்த பேப்பரில் இந்த முப்பது வருஷத்தில் பார்த்து நிறைய பேர் இருக்கிற கீழே வந்துருக்காங்க நான் அவங்கெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து நம்ம அன்னைக்கு இருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கோம் பெருசாக வளர்ச்சிக்கிட்ட கூட கொஞ்சம் வளர்ந்துருக்காலும் தான் என்ன யார் சேஃப் அப்படிங்கிற மாதிரி மனசு தேர்த்திக்கிறது அது மாதிரி இதுக்கெல்லாம் ரீசன் வந்து இந்த பேஸ் தான் சப்போர்ட்டிங் அதே மாதிரி ஒருத்தர் கூட கஷ்டப்பட்டு இருந்தவங்க ரொம்ப அதாவது எனக்கு எல்லாம் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு ஒரு பையன் என் பையனுக்கு அடுத்துக்கு அந்த பையனுக்கு ஆப்பேன் நாங்கள் ஒரு கடையில் ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருந்தோம் அந்த ஃபேன்சி ஸ்டோரில் சேல்ஸ் கேர்டாக ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இருந்துச்சு அவளுக்கு ஒரு பையன் ரெண்டு நேரத்தை ஒரு ரெண்டு நேரம் தான் சாப்பாடுக்கும் பையனுக்கு முன்னாடி சாப்பிட கொடுப்பாங்க அப்படி தான் இருந்தாங்க நான் வீட்டில் கூட போய் தங்கியிருக்கேன் நான் எல்லார் வீட்டுக்கு போய் தங்குவேன் எனக்கு அந்த பணக்காரங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது வாங்க எங்கள் வீட்டில் தங்குறியா அப்படின்னாங்க சாப்பாடு கூட தங்குறேன் அப்படிச்சாங்க சாப்பாடு கூட தங்குறேன்னு சொன்னேன் அப்புறம் அன்னைக்கு கூப்பிட்டு போய் இட்லி தோசை வாங்கி சொன்னாங்க சாப்பிட்டாங்க அந்த சொல்லிட்டு அந்த பையன் கிடைக்காதுங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலாம் பண்ண கிடையாது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பையன் சரிங்களா ஒரு கடையில் போய் வேலை செஞ்சான் அம்மா வேலை செய்யலை மாதிரி நான் சாயந்தரம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு அந்த இவங்களுடைய ஆர்வத்தை பார்த்து ஒரு வேலைக்கு வச்சு வைக்கணும்னு சொன்னார் பெருசாக பார்டர் கொடுக்கல ஒரு கடைக்காக வச்சு கடை வச்சுக்கணும் அந்த ஸ்கூல் ஃபீஸ் கூட கொடுத்துருந்தாரு அப்படி படித்த பையன் சரிங்களா இன்னைக்கு அந்த அவனுக்கு அது பாருங்க கடவுள் கொடுத்துருந்தில்ல அப்படி ஒரு இங்கிலீஷ் பேசுவான் ஆனால் அவன் வந்து யாருக்கும் இங்கிலீஷ் போய் இல்லை எங்கேயும் போய் யாருக்கு அவன் அப்பாவுக்கு சுட்டு போட இங்கிலீஷ் வராது அவன் பரம்பரைக்கு இங்கிலீஷ் வேறு பேசுவான் அவன் அப்போ ஒரு ஸ்டேஜ் வந்து அவன் டிகிரி அதாவது இந்த டிப்ளமோ முடிச்ச பின்னால் வெளியில் நமக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்தா எனக்கு ஸ்பீச் திறமை இருக்காது லாங்குவேஜ் இருக்கு எல்ஐசியிலேருந்து அவனை கூப்பிட்டு போனாங்க ஸ்பீச் கொடுக்கு ஓ அழகாக பேசுறது சரிங்களா அதுக்கு கூட இருந்து அவங்க அம்மா அப்பா வந்து அந்த அவங்க அந்த அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி ஒர்க் பண்ணுவாங்க யார் வீட்டிலாம் போய் வேலை செய்வாங்க தினமும் செய்வாங்க எந்த வேலையும் அசைக்க நினைக்க மாட்டாங்க புடவை வாங்கி வைத்து காசு கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படி படிக்க வச்சப்பேன் இன்னைக்கு அப்போ ஒரு நாள் கழித்து எங்களுக்குலாம் மேரேஜ் ஆன பின்னால் அந்த பையனை அப்போது நாங்கள் போயிருக்கோம் அவன் மேரேஜ் அப்போ நான் மேரேஜ் பண்ணும்போது அவன் டாப்ல இருக்கான் அந்த குடும்பம் என்னங்க நான் அனுபவிச்சு சொல்கிறேன் டாப்ல இருக்கான் அவங்க அந்த பையன் அப்போ எங்கள் மேரேஜ் நாங்கள் எங்கள் எங்கேயே வந்து மதித்து கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கோம் இப்போ வந்து என்னவா டாப்பாக இருக்கான்னு வச்சுருக்கேன் அப்போ பண விஷயத்துக்கு இருக்கட்டும் அந்த சொசைட்டியில் இருந்து ஆனால் மேரேஜ் வந்து போட்டு போகிறோம் நான் கல்யாணத்துக்கு போகிறோம் நான் எங்கள் வீட்டில் எல்லா சிஸ்டர்லாம் போகிறோம் எங்கள் அம்மாலாம் போகிறோம் அங்கே போன மிஸ்டர் எப்படி என்ன சொன்னீங்களா இவங்க கடையில் தான் எங்கள் அம்மா வேலை செஞ்சாங்க இவங்க எனக்கு முக்கியம் அப்படின்னா சொல்ல முடியும்னாக்கா அதுதான் மனப்பக்குவம் சான்ஸ் இல்லைங்க கொஞ்சம் கூட இல்லாமல் அவன் பெரிய மேனேஜ் கடையிலங்க அவன் சொல்கிறான் இவங்க கடையில் தான் எங்கள் அம்மா வேலை செய்ய இருந்தாங்க இப்போ எங்கள் அண்ணா நல்லா தெரியும் வாங்கினா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க என்ன ஒரு பக்தகம் பாருங்க அன்னைக்கு ஸோ அது வந்து அந்த எனக்கு அதுக்கப்புறம் கூப்பிட்டுருக்கு அப்பா என்ன என்ன என்ன காரணம் கேட்டால் பையன் இன்னைக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டான் நான் வீடு கட்டிருக்கிறேன் எங்கேயும் போக வேண்டாம் இங்கே வேலைக்கும் எனக்கு சாப்பாடு வீட்டுக்கெலாம் பொருள் வாங்கி போடுறான் எனக்கு இவ்வளோ நகை வாங்கி போட்டிருக்கான் எனக்கு ஏதாவது செலவு நான் கொடுத்துட்றான் எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்கிறாங்க அதுதான் குடும்ப கட்டணம் அந்த குடும்பத்தில் அந்த உறவு எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு அவங்க பேசியிருக்காங்க ஒரு வகை அந்த கஷ்டப்படுறதுக்கு கூட இந்த இதை அடையிறதுக்காக தான் இதெல்லாம் பெனிஃபிட் இப்போ என்ன ஆகும் இதுக்கப்புறம் வந்து அவங்க நீங்கள் சொன்ன ஈஸ்வர பவனிங்கிறது அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு தேவை எல்லாமே அமைச்சு கொடுப்பாங்க இவங்க ஸ்மூத்தாக போகலாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உடம்புல வலு இருக்கும்போது அதுக்கான விஷயங்களை செஞ்சு வச்சுக்கணும் அதுக்கான சாதனங்களை செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அதனால அவங்களாம் ஒரு எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் கேட்டேன் இந்த கட்டமைப்பை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுதான் ரொம்ப பெரிய அவங்க நிறைய கன்ஃபியூஸாக இருக்கிறதுக்குன்னா எதுக்கு இந்த சித்தப்பா உறவு எதுக்கு இந்த அத்தை உறவு எதுக்கு இந்த மாமா ஏன்னா இந்த ஜென்ரேஷனும் இருக்கிற ப்ரீவியஸ் ஜென்ரேஷனும் அந்த உறவுனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அது இடையில அதான் அறியாமையில் அப்படி ஒரு உறவுனால ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை அவங்க அது அது கூட வந்து உறவுகளால் நிறைய சிக்கலும் துன்பங்களும் வந்துருச்சு அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு அப்படி ஒரு உறவே எனக்கு வேண்டாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லா இளைஞர்களுக்கு ரீசன் இப்போ நம்மளை பொறுத்தவரை இளைஞர்கள்ட்ட போய் நீ உன்னுடைய உறவினர்கள் கூட அவங்களுக்கு கொடுக்கல அவங்களை வச்சுக்கிறது சொல்றது ஒன்றுமே இல்லை இல்லை பெரியவங்கள்ட்ட தான் சொல்லணும் உனக்கு என்ன கடமை இருக்கு எப்பயுமே தண்ணி மேலே இருந்தால் கீழே வரும் பெரியவங்க தான் மாறணும் பெரியவங்களை மாற்றணும் அல்லது இவங்க பெரியவங்களாகும் போது எப்படி இருக்குங்கிறத இப்போ இவங்க சொல்லிக்கணும் அவ்வளோதான் ரெண்டுத்துல உண்மை சொன்னாப்பா இப்படி இருந்துச்சு இப்படி மாறி போச்சு இது இல்லை உண்மை இல்லை நாம இனிமே இப்படி இருப்போம் இதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பயன்பட்டுச்சுன்னா நீ ஃபாலோ பண்ணிக்கலாம் விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தரணும் இனி அதுதான் அந்த உறவுகளை கட்ட சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே அந்த நன்றி உணர்வோடவும் எல்லாம் இருக்கிறாங்க தேசத்தொட்டும் நன்றி விடவும் நாட்டில் இருக்கிறாங்க இன்னைக்கு கைடன்ஸ் இல்லை சரியான எஜுகேஷன் இல்லாமல் நான் குழந்தைகள்லாம் பாவம் கஷ்டப்படுறேன் இப்போ இந்த ஒழுப்பு முடிச்சுட்டு போனவங்க இப்போ பாருங்க இப்போ உதாரணமாக இந்த குழந்தைங்க வந்தாங்க அந்த நம்பி தான் முன்னாடி இருந்த வாழ்க்கை வேறையா இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா அந்த எல்லை புரிஞ்சிடுச்சு இப்போ இவங்களுக்காக அண்ணன் தம்பிக்கா இல்லைன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு நான் வந்து பெரியப்பா அந்த குழந்தைக்கு நான் சித்தப்பா எனக்கு வந்து கடமை இருக்கு அந்த குழந்தைகிட்டங்கிற உணர்ச்சி வந்துருச்சு இப்போ அதுக்கு நான் எப்படி பழகணும் பழைய ஆகணும் எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ரைட் அதுக்கு அவன் பாதிக்கக்கூடாது இந்த உணர்ச்சி வருது வகுப்பு முடிச்சாதான் அது வரும் அப்போ நம்ம அடுத்த தலைமுறையாவது இப்போ நம்ம சரி பண்ணலாம் இப்போ என்னால் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் சரி பண்ண முடியல அட்லீஸ்ட் இவங்கள நம்மளால சரி பண்ண முடியுது அவங்க அவங்க குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும் என்னத்தை கொடுக்கணுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்க ரைட்டு அது நம்ம எஜுகேட் பண்ணால் வெற்றி கிடைக்குது இல்லை இந்த வேதம் அப்படிங்கிறத கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் அந்த வேதம்ங்கிறது அவங்க என்னென்னா இதுதான் நம்ம குடும்பத்தை சிதைச்சிச்சு அப்படின்னு அவங்களுடைய மைண்டில் இருக்குது அப்படி நெகட்டிவ் நெகட்டிவாக இடத்துக்கு போயிடுச்சு இது வேஸ்ட்டு நம்ம வாழ்க்கை வீணாக போயிடுச்சு அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னென்னா ஏதாவது ஒன்று அவங்க எடுத்துமே அந்த சாமி கோவில் காவி வெட்டி அந்த பக்கம் பார்த்த பூஜைகள் இதுதான் இருக்குது இது எதுக்குமே வந்து அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு நினச்சிக்கிட்டேன் அப்படி அவன் மனசில் புரிஞ்சிச்சு மனசில் வந்து அப்படி போய் சேர்ந்துருச்சு இதெல்லாம் டைம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போனவன் டெக்னிக்கல் சொன்னான் இது ஒரு கெட்டு கெட்டுக்கிறத வச்சு அவன் வந்து நம்ம இதே கெட்டுக்கிறது தான் வேற மாதிரி கொண்டு வரான் ஆமாம் இது புரியல அவனுக்கு இதனுடைய அர்த்தங்கள் போயிருந்தா அங்கே கொண்டு போய் அங்கே போகிற வெளியே கூட்டு போகிறாங்க ஒரு மியூசிக் கிளாஸ் கூட்டு போகிறோம் இல்லை அங்கே கூட்டு போகிறோம் அப்படி அப்போ குழந்தைகளுடைய வளர்ப்பு வந்து நான் எடுத்துக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறேங்கிற பேரில் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பு நடந்துருக்காங்க அதுதான் எனக்கு ரெண்டரை வயசில் கொண்டு போய் எல்கேஜி நிற்கிறாங்க எவ்வளோ கேவலமானது இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு ஒரு இந்த இது இது ஒரு இருபது நாளைக்கு ஒரு மாதம் நாளைக்கு ஆனால் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க நாலு மணி நேரம் அட்மிஷனுக்காக காலேஜ் அட்மிஷன் நாலு மணி நேரம் உட்காந்துருக்காங்க நாலு மணிக்கு உட்காந்துக்கிறாங்க கியூல எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ அசிங்கமான ஒரு கல்விக்கு எவ்வளோ அசிங்கம் அப்போ ஸ்கூல் எப்படி இருக்கும் அவன் ஜாலியாக நம்ம எல்லாம் வரும் வந்து ஓப்பன் பண்ணி காசு வாங்க அப்போ அது என்ன கவுண்டர் அது ஆக்சுவலாக காசு வாங்குற கவுண்டர் பேர் போனால் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் அப்படி ஒரு அப்படி ஒரு நிலைமை நம்ம இதுக்கு வந்துருச்சு யோசிக்கணும் இது ரொம்ப ரொம்ப மோசமானது ஜீனாங்கம் மற்றவங்க தான் அதாவது அடிமைப்படுத்தக்கூடியவங்க இதெல்லாம் அழிக்கக்கூடியவங்க தான் மேலே வந்துருக்காங்க இந்த வாம் ஏவ ஏ பிரபத்தியத்தே இந்த பிரபதனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் எங்கள் ஈஸ்வரா இதிலெல்லாம் இந்த புஸ்தகத்திலே பிறகு எங்கேயாவது பார்ப்பீங்க இந்த இடத்துலலாம் எவ்வளோ தூரம் தப்பாக புரிஞ்சிருக்காங்க அந்த சாப்டர்லாம் தொழுவோமான்னு தெரியல இவங்களை பொறுத்தளவில் ஈஸ்வரன்னா இப்போ ஈஸ்வரோட சரணடைவதுன்னா அந்த சாமி அந்த சிலை அதை தான் கணக்கில் வச்சுக்கிறாங்க அங்கே வந்து அவர்கிட்ட பக்தி பண்ணு பஜனை பாடு நமஸ்காரம் பண்ணு பிரசாதம் சாப்பிடு அதுதான் அப்படியே கிடையாது அது சும்மா ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் அவ்வளோதான் அது அந்த அந்த மனப்பான்மையை அங்கே நினைவுபடுத்தி கொண்டு செட்டில் பண்ணிட்டு அதை வாழ்க்கையில எல்லா அங்கேயும் செட்டில் பண்ணும் அதுக்கு மேலெல்லாம் ஒரு ஆல்டர் இருக்கு ஆல்டர்னா வழிபாட்டு ஸ்தலத்துக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனால் வழிபாட்டு ஸ்தலம் முறையாக பராமரிக்கப்பட்டால் அது ஒரு பிரார்த்தனை பலனை கொடுக்குது அது உண்மை அது அது வேற ரெண்டாவது பாயிண்ட் அது ஆனால் கோவில் நீ மனசை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அல்லது குருஜிட்ட வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு சரியாக செட் பண்ணிட்டு நம்ம கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்தி பார்க்கறது இதெல்லாம் வந்து செட்டில் பண்ணி பார்க்கணும் அதுதான் வந்து சரணடைதல் சும்மா கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனாலே சரணடைஞ்சாச்சுன்னு கிடையாது நீங்கள் தப்பிச்சு கோயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கிறவங்க கொண்டு போய் வீட்டில் வச்சிருந்து பாருங்க ஒரு நாள் அவனால் இருக்க முடியாது இஷ்யூஸை டீல் பண்ண முடியும் அவன் திரும்ப தப்பிச்சு கோயிலுக்கு போயிடுவான் அங்கேயும் பிரச்சனை இருக்கும் ஆனால் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்காது இது வந்து தப்பிச்சு கோயிலுக்கு போகிறது தப்பிச்சு போய் <laughs> அங்க போய் இருக்கிறதுக்கெல்லாம் பேர் சரணாகதி கிடையாது அதெல்லாம் சரணாகதின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் சரணாகதிங்கிறது இட் இஸ் நாட் பிசிக்கல் சரணாகதி இட் இஸ் மென்டல் சரணாகதி மனசு சரணடை நான் எங்க இருந்தாலும் சரணடைய முடியும் அது அதனால தான் ஒரு பாடினார் என்ன பண்ணாரு இந்த பாட்டு ஈசன் பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணைய மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் போன்றதே மூசு வண்டு அறை பொய்கை போன்றதே ஈசன் என்னை இணையடி நீழலே அப்படின்னு பாடுறார் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவரை பிடிச்சி வந்து செங்கல் வேக வைக்கிற காலவை கொண்டு தூக்கி உட்கார வச்சுட்டாங்க செங்கல் வேக வைக்கிற அந்த காலவைன்னு சொல்லுவாங்க ஷாம்பர் அது அது உள்ள தூக்கி உட்கார வச்சுட்டாங்க உள்ள இருந்துக்கிட்டு பாட்டு பாடுறாரு எனக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னா தென்றல் வீசுற மாதிரி இருக்கு பூக்கள்லாம் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பூக்களை நோக்கி வண்டுகள்லாம் வந்து பாடிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பார்க்ல நான் இருக்கிறேன் அப்படி இருந்து எனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறார் அப்போ இது மென்டல் சம்மந்தப்பட்டது மனம் வந்து இப்போ குடும்பத்தில் இருந்தாலும் டீல் பண்ண முடியணும் மனசு கூலாக இருக்க முடியும் அதனால இவர் பண்ணார் இவர் வேற மாடலில் பாடினார் என்ன பாரதியார் ஒரு பாட்டில் போர் வீரம்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறார் உள்ளம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் அப்படின்ட்டு உள்ளம் பொங்காத அமைதி மெய்ஞானம் மெய்ஞானம்னு இவர் சொல்கிறது வந்து கடவுள் ஞானத்தை சொல்ல வராதுன்னு சொல்ல முடியாது அந்த ஞானத்துக்கு பக்குவப்பட்ட மனசை சொல்றாருன்னு வச்சுக்கலாம் அப்போ உள்ளம் பொங்காமல் இருக்க முடிய வேண்டும் அதுதான் சரியான செட்டில்மெண்ட் அதுதான் அந்த மனசு தான் அந்த அறிவு தான் ஞானத்தை அடைஞ்சிருக்கு பக்குவம் ஆகியிருக்கு அப்போ அது எங்க இருந்தா எங்க இருந்தாலும் என் வீட்டுல இருந்தா டென்ஷன் ஆகுது நான் கோயில வந்து உட்காந்துக்கிறேன் வீட்டுல இருந்தா ஏன் டென்ஷன் ஆகுது உனக்கு ஏன் டென்ஷன் ஆகுது காரணத்தில் அப்போ வீட்டுல இருந்தா இறைவனை விட்டுட்டு வேற எதையும் பிடிச்சிக்கிட்டு தான் அர்த்தம் வீட்டில் இருந்துக்கிட்டு இறைவனை பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் டீல் பண்ணு அப்போ அப்புறம் எங்கே இருந்து பொங்கல் வரும் உள்ளம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் அல்லது மெய்ஞானத்தை அடைந்தவருக்கு இந்த மாதிரி பொங்காது எங்கே இருந்தாலும் அது ரெண்டு நிலையில இது பொருள் குடும்பஸ்தனுக்கு தேவையான பண்பு அல்லது பதிவுகள் சரியான கல்வி இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை பொங்காது அல்லது ஒருத்தர் துறவு வாழ்க்கையில் போயிருந்தா கூட அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கும் உள்ளே பொங்காது காய்ச்சல் வராதுன்னு அர்த்தம் பொங்காதுன்னா ஜூஸ் வாங்கினேன் இல்லை இல்லை முடிச்சிடலாம் hmm. முடிய டைம் முடிக்கிறது நேரம் முடிச்சு ஒரு முடிச்சிடலாம் ஏன்னா ஜூஸ் குடிச்சா அது பத்து நிமிஷம் ஆகுது அப்படியா அது முடிக்க வேண்டிய நேரம் பத்து நிமிஷம் தான் இருக்குது முடிச்சிடும் அட்லீஸ்ட் நிமிஷம் கிடைக்கும் எப்படி மாம் ஏவை ஏ பிரபத்தியத்தை என்னை யாரெல்லாம் சரணாகி அடைகிறார்கள்னா சரணடைதல்னா கடவுளை நோக்கி போகிறது கிடையாது ஈஸ்வர பவனையுடன் செட்டில் செய்ய முடியாது அதுக்கு பயிற்சி கொடுக்கும் கட்டமைப்புகளை பெரியவர்கள் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் அடுத்த தலைமுறை இருக்கிறார்களோ அவர்களும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் மாயா ஏத்தா தரத்திட்டே இந்த மாயையினை சுலபமாக கடந்து கொள்கிறார்கள் ஆனால் ஆசுரம் பாவம் ஆசிரித்தவர்கள் ஆசுர பாவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அப்புறம் நரர்களில் அகவானவர்கள் மனிதர்களில் கீழானவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மா இவங்கெல்லாம் யாருன்னா துஷ்கிருத்திகள் துஷ்கிருத்திகள் தவறாக பண்ணப்பட்ட மிஷின்கள் இவங்கெல்லாம் தவறான மனிதர்கள் தவறான உற்பத்திகள் இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம பிரபத்தியத்தே என்னை அடைக்கலமாக ஏற்பது கிடையாது எனக்கே எல்லாம் தெரியும் எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம் எனக்கே அறிவு இருக்கு எனக்கே அறிவு இருக்கு இப்படியே போகிறான் இறைவனை அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை என்னாலேயே வந்தது என்னால தான் நல்லா இருக்குது என்னால தான் கெட்டது அப்படி தன்னையும் மற்றவர்களையும் விளைவு செய்து கொண்டும் பாராட்டி கொண்டும் இப்படியே வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் என்னை பார்க்குவது பார்க்காமலேயே அப்படி பதினஞ்சில் சொல்லுவாங்க இன்னைக்கு பதினாறாவது ஸ்லோகம் நடத்தணும் சிலபஸ் படி ஆனால் அட்லீஸ்ட் படிச்சாது வைக்கலாம் சத்துர்விதா சதுர்வேதா भजन्ते भजन्ते मां மாம் ஜனாகா ஜனாகா சுக்ருத்தினக சுக்ருத்தினக அர்ஜுன அர்ஜுன தர்மதிவி சதுர்விதாக சதுர்விதாக பஜந்தே பஜந்தே மாம் மாம் ஜனாகா ஜனாகா சுக்ருத்தினக சுக்ருத்தினக அர்ஜுன அர்ஜுன ஆர்த்தக ஆர்த்தக ஜிக்ஞாசுஹு ஜிக்ஞாசுஹு அர்த்த अर्थार्थी ज्ञानी च ज्ञानी च भरतर्षभ भरतर्षभ पार्थः आर्तः जिज्ञासुः जिज्ञासुः अर्थार्थी अर्थार्थी ज्ञानी च ज्ञानी च பரதரிஷப भरतर्षभ இது ரொம்ப சுலபமான ஸ்லோகம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியாதா அது ஒன்று அது முடிச்சிடலாம் இது நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குமா ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா சந்தோஷம் ரொம்ப இது ரொம்ப அர்ஜுன கடைசி வார்த்தையில் முதல் வரியில் கடைசி வார்த்தை அர்ஜுன ஹே அர்ஜுனா சுக்குருத்தினக துஷ்கிருத்தினகன்னா என்னன்னு மேலே சொல்லியிருக்கிறார் கரெக்டுங்களா எந்த ஸ்லோகத்தில் பதினைஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு துஷ்குருதினாங்க அதனுடைய கவுண்டர் வீடு சுக்குரித்தினாங்க சரியாக பண்ணப்பட்டவர்கள் சுன சுத்த துண துஷ்ட தூங்கிறது துஷ்டங்கிற வார்த்தையை சுருக்கமாக தூன்னு வச்சிருக்காங்க து துஷ்கிருத்தினாக்க